பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற கருவினாலே சென்ற வாரம் முழுமையிலும் சேதமிழகாதபடி காக்கப்பட்டு உலகத்திலிருந்து வரவிருந்த எல்லாவித ஆபத்துகளுக்கும் அழிவுகளுக்கும் பத்துகளுக்கும் நம்ம விலைக்கு மட்டும் ரட்சித்து இந்த வாரத்தின் முதல் நாளாக இந்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தரோடு கூட சேர்ந்து கனிகூர்ந்து மகிழும்படியாக ஒரு நல்ல நாளை நம்ம கூட்டி தந்திருக்கின்றபடினால் கர்த்தரை சமத்திலுமே நம்மை கனிகூறச் செய்தபடினால் கர்த்தருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஆதிச்சபையில் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருடைய மகிமை மேக சம்பத்திலே இறங்குகின்றதை இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் கண்டு கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்றெல்லாம் ஏற்றில் இருக்கிறது இன்று நம்முடைய ஆராதனையிலே மேகசம்பம் புடியே ஆராதனைக்குள் இறங்கி வந்ததை காண முடிந்தது என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் இயேசு கிறிஸ்து நேற்று நின்றும் என்றும் ஆராதவராகவே இருக்கிறார் ஆகினால் தேவ சமூகத்தில் வருகின்ற ஒவ்வொருவரும் மிகுந்த பயபக்தியோடு கூட தேவன் அமர்மத்தில் என்கிற உணர்வோடு கூட தேவ காணப்பட்டு தேவாசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தேவ சமூகத்தில் கொள்கின்றோம் இந்த கத்துடைய ஆவியானவர் நம்முடைய ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்போகிற சில வேத பாகங்களை நாம் எல்லாரும் ஜபத்தோடு கூட வாசித்து தியானிக்கலாம் யோபினுடைய புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் யோபு பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று அப்போ பக்தனாகி யோக விதமாக சொல்லுகின்றார் எந்த வேத புத்தகம் அவருக்கு இல்லாத காலத்திலே எந்த போதகரும் இல்லாத காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல் அவருக்கு உண்டாயிருக்கின்றது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களிலே பூமியில நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் இயேசுநாதர் பிறப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இவர்கள் எல்லாரும் தீர்க்கர்களாக இருந்திருக்கிறார் என்று நாம் அறிய முடிகின்றது அதுவாய் பூர்வ காலத்திலே பங்கு பங்காக மகமகையாக பிதாக்களுக்கு தீர்க்க தரிசனம் மூலமாக திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களே குமாரன் மூலமாக திருவிழம் பற்றினார் என்று நிறுவனத்தில் வாசி தெரிந்திருக்கின்றோம் அதுபோல நாம் இப்பொழுது எல்லாவற்றையும் தெளிவாக இருந்திருக்கின்றோம் அந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் காரியங்கள் மாத்திரம் அங்கிருந்த பக்தர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அவருடைய வேண்டுதலுக்கு ஏற்ப அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவருடைய விசுவாச அளவுக்கு ஏற்ப அப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்று கடைசி நாட்களும் பூமியின் மேல் இருப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஹலோ பிரியமான தேவஜானமே அந்த பூமியின் மேல் எதற்காக வந்து நிற்பார் என்பதையும் எப்பொழுது நின்றார் என்பதை நான் நன்கு அறிந்து நம்முடைய மேன்மை அதை விட எவ்வளவு சிறப்பாக இருக்கு என்பதை தெரிந்து கொண்டு இறைவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் ஒன்று பேர் ஒன்னாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே அப்போ சிலாகி பரிசுத்தம் பேர் விதமாக சொல்லுகின்றார் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து தமது மூலமாய் தேவன் மேலே விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார் என்று அப்போ பரிசுத்த பேர் சொல்லுகின்றார் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் அலோ கடைசி நாட்களிலே பூமியின் மேல் நிற்பார் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு பக்தன் சொல்லுகின்றார் இந்த கடைசி நாட்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர் உலகத்தில் வெளிப்பட்டது எதற்கு தெரியுமா நமக்காக அந்த மீட்பினால் அவர் வெளிப்பட்டதினால் நமக்கு என்ன கிடைத்தது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் இதுவரை கடைசி காலத்திலே பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கின்றோம் அப்படி ஒரு காலங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கின்றோம் உலகத்தோட்டத்துக்கு முன்மே அவர் முன்குறிக்கப்பட்டவராக இருந்தாலும் அவர் எப்படி எதன் மூலமாக இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று தீர்க்க தரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுவதற்காக இவைகளெல்லாம் நடந்திருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது விவசாய தீர்க்க தரிசியின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது உசவத்தை வாசிக்கின்ற பொழுது தீர்க்க தரிசி விதமாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றார் ஆகலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பகுதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மால் என்று பெயரிடுவார் என்று சொல்லி தீர்க்க தரிசு இயேசுநாதர் பிறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி ஒரு கன்னிகை கணவனை அறியாத ஒரு பெண் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் ஹலோ இல்லையா கடைசி நாட்களில் பூமியின் மேல் நெருப்பார் என்று அறிந்திருக்கிறேன் என்று பிரபு சொல்கின்றார் அந்த கடைசி நாட்களிலே எப்படி தோன்றுவார் என்று சொல்லி விவசாயத்திற்கு பரிசு பிடிச்சவர்களாக வாசிக்கிறோம் பிரியமானவர்களே வேதத்தில் எழுதியிருக்கின்றவைகளும் மாத்திரமே அந்தந்த காலத்தில் நிறைவேறுகிறதே தவிர மற்றபடி ஒன்றுமே இந்த உலகத்தில் நடக்காது என்பதை இறமக்கள் நன்கு உணர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அமிதமாகவே அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நம் மிகுந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார் கலாச்சாரிகள் நிறுவனம் நான்காவது அதிகாரம் நாலு ஐந்து வருஷங்களிலே பவுல் எழுதும் பொழுது இப்படி விதமாக சொல்லுகின்றார் நாம் புத்திர சுகாரத்தை அடையும்படி நியாயப்பெருமானத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீநடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகி தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி வருசுத்தப்பாவில் சொல்லுகின்றார் காலம் நிறைவேறின போது ஸ்ரீநடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகி தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் ஹலோ நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவருமாய் அவரை அனுப்பினார் என்று சொல்லி பரிசுத்த போது சொல்லுகின்றார் காலம் நிறைவேறின பொழுது கடைசி நாட்களிலே பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொன்னார் அவர்கள் அதை காணவில்லை அந்த கடைசி காலம் வந்த பொழுது தேவன் தீர்மானித்திருந்த தீர்மானம் நிறைவேறும் பொழுது ஒரு கன்னிகை கற்பகுதி ஆகிய ஒரு குமாரனை பெற வேண்டும் என்று தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக அவர் ஒரு கன்னிகை உலகத்திற்கு மனைவியை முன்குறித்திருக்கிறார் ஹலோ நம்ம எல்லாரும் உலகத்திற்கு முன்குறித்தார் என்று சொல்லுகின்றது ஆகினால் நமக்கு இந்த விசுவாசத்தை தந்திருக்கிறார் நமக்குள்ள தேவன் வந்திருக்கிறார் இதெல்லாம் நம்முடைய விருப்பத்தின்படி நடந்தது என்று யாரும் எண்ணிவிடாதீர்கள் இவ்விதமாய் கிடைத்திருக்கின்ற தேவாசீர்வாதத்தை துச்சியமாக எண்ணுவதற்கு சுய விருப்பத்தின்படி வாழ்ந்ததை இழந்து போவதற்கு யாரும் தங்களுடைய மனதில் எண்ணிவிடக்கூடாது என்பதை மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது ஏதோ ஒரு கனிக வீட்டில் பிறந்துட்டாரு என்று அப்படி யாரும் எண்ணிவிடாதபடி இதெல்லாம் உலகத்தோடு தோட்டத்துக்கு இயேசு பிறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தரிசி சொன்னார் ஒரு கண்ணியை தான் கற்பவதி ஆகிய ஒரு குமாரனை பருவாள் இங்கே கலாத்திற்கு நிறுவனம் பொழுது காலம் நிறைவேறின போது அந்த தேவன் சொன்ன காலம் நிறைவேறின பொழுது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவராகி தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் அலலுயா அலலுயா அந்த அம்மாவுடைய வயிற்றுல மாத்திர ஏன் பறக்க வேண்டிய இன்னொரு ராஜ குடும்பத்தில் ஒரு பொண்ணுல வயிற்றுல பிறந்திருக்கலாம் அந்த லட்சக்கணக்கான வாலிப பிள்ளைகள் இஸ்ரேல் நாட்டில் இருந்திருக்கிறார்கள் இந்த காலத்தை பற்றி பிரசவங்கள் பண்ணி கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்படி எல்லாம் ராஜ குடும்பத்தில் பிறப்பார் எண்ணிக்கொண்டார்கள் ராஜ குடும்பத்தில் உள்ளவர்களும் அப்படித்தான் எண்ணினார்கள் எங்க குடும்பத்தில் தான் மேசியா பிறப்பார் நாங்கள் தான் பரம்பரையாக ராஜ பரம்பரை ஆகினால் இந்த ஆவியின் சந்ததியில் வருவார் என்றுதான் சொல்லி இருக்கிறது நாங்கள் அந்த பரம்பரை என்று சொல்லி அப்படி ராஜ குடும்பத்தில் எல்லாருமே மேட்டுமையாக பெருமையாக எண்ணிக்கொண்டிருந்தார்களாம் இந்த அம்மா ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு தாய் ஆலயத்துக்கு சென்றாலும் தாழ்மையாகவே கடந்து போயிட்டு தாழ்மையாக வருவார் தாழ்மையானவர்களை சிந்திப்பதற்கு தேவ ஜனமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள மக்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இவளெல்லாம் நம்ம கற்றுத்தருவோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம் தாழ்மை உள்ளவர்களுக்கு மாத்திரமே கிருமை அளிக்கிறார் அநேகருக்கு கிருமைகளை பெற்றுக்கொண்ட பிறகு பெருமைகள் உருவாக ஆரம்பித்து விடுகின்றது அந்த கிருமை அவர்களை விட்டு போய்விடும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்வது இது வேதமாக்கு ஆகையினால் இங்கு தேவ அந்த அந்த மரியம்மா சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஏற்பாடெல்லாம் நடந்த பொழுது தேவதூதனால் உத்தரவு பெற்ற பிறகு தான் ஒரு குமாரனை பெறப்போகிறோம் என்பதை உணர்ந்த பிறகு அந்த மேசியா வாக்குத்தம் பண்ணப்பட்ட மேசியா நமது மூலமாக பிறக்க போறார் என்பதை அறிந்து கொண்ட பிறகு அந்த அம்மா சொன்ன ஒரு வாசகத்தை வாசிங்க லூக்கா ஒன்னாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் சில வசனங்கள் அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தனை மையப்படுத்துகிறது அப்பொழுது மரியாளின் ஆத்துமா கர்த்தனை மையப்படுத்துகிறது ஆவியின் தேவனில் களி ஆவி ரட்சகராகிய தேவனுக்குள் கனி கூறுகிறது அவர் தமது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்னுடைய பக்தியை நோக்கி பார்த்தார் என்னுடைய அழகை நோக்கி பார்த்தார் என்னுடைய படிப்பை பார்த்தார் என்னுடைய ஆடம்பரத்தை பார்த்தார் என்று சொல்லவில்லை இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் ஹலே லுயா பிரியமான தேவஜானமே நம்மை ஏழ்மையாக வைத்து விட்டாரே மற்றவர்கள் ஏளனம் பண்ணும்படியாக வைத்திருக்கிறார் என்று யார் எண்ணிவிடாதீர்கள் கடவுள் நம்மை நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கிறார் இந்த அடிமையின் தாழ்மை அவர் நோக்கி பார்த்தார் வாசிக்கலாம் இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள் இதோ இது முதல் எல்லா சந்ததிகள் என்னை பாக்கியவது என்பார்கள் வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார் வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார் நாமம் பரிசுத்தம் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது இறக்கம் அவர் பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அவருடைய இறக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார் நம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார் அகந்தவர்களை சிதறடித்தார் இருதயத்தில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார் பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று சொல்லி இந்த அம்மையார் சொல்லுகின்றார் அந்த பாய்க்கியம் எனக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா இந்த அடிமையின் தாழ்மை அவர் நோக்கி பார்த்தார் இது முதல் எல்லா ஜனங்களும் என்னை பாக்கியவது என்று சொல்வாள் என்று சொல்லியிருப்பது போல கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு புனிதமான வாழ்க்கை இவனுடைய முடிவு ரொம்ப மகிமையானதாக இருக்கும் அந்த முடிவை பார்க்கின்ற பொழுது எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்க முடிகின்றது அதற்கு நம்மிடத்தில் காணப்படுவது என தெரியுமா ஒரு தாழ்மையான சுவாபம் ஏழ்மையான ஒரு சுவாபம் மேட்டிமை இல்லாத ஒரு சுவாபம் பிறரை அற்பமாக எண்ணக்கூடாத ஒரு சுவாபம் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் இது உலக தோற்றத்துக்கு முன்னே தீர்மானித்திருந்த தீர்மானம் இன்னைக்கு எல்லாரும் ஆடம்பரமாக அழகாக உயர்வாக இருந்தால்தான் இயேசுநாதர்களை ஆசீர்வித்திருக்கிறார் என்று சொல்லி நம்மை தேடி வருவார்கள் ஆகினால் நம்ம எல்லாரும் விட நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கு தப்பிதமாக போய் கொண்டிருக்கின்றது இறைவன் அப்படிப்பட்ட பத்திலே வருகிறது என்பதற்கு இது நமக்கு முன்னோடியாக இருக்கின்றது ஆகினால் அம்மா சொல்லும் பொழுது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லியிருக்கின்றபடி ஆம் உலக உலகத்தோரத்துக்கு முந்தைய குறித்திருந்தது அதை லோபு போன்ற மக்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களை பூமி மேல் நறுப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அந்த ஒரு கன்னிகையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்பது தேவதற்கு பிரியமாக இருந்தது ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் எதற்காக கடைசி நாட்களை பூமியில் நிற்பார் என்று அவருக்கு தெரியாது அவருக்கு அது சொல்லித் தரவில்லை அவருக்கு அவருடைய இழந்து போனவர்களை மீட்டுத் தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக அந்த வெளிப்படுத்தல் கிடைத்தது அதை பற்றி கொண்டு விசுவாசமாக இருந்து இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப இரட்டிப்பாக பெற்றுக் கொண்டார் என்று சில எழுதியிருக்கிறது நமக்கு அது மேன்மையான காரியமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எஸ் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனம் துன்மார்க்கனோடு அவனுடைய பிரேத குழி நியமித்தார்கள் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார் அவர் மறிப்பதற்காக வந்தார் என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசி விதமாக சொல்லுகின்றார் இஸ்ரேல் மக்கள் அன்றிருந்த யூதர்கள் இயேசுநாதனை சிலுவில் அடிப்பதற்கு முதற் காரணம் என்ன தெரியுமா அவர் ராஜாவாக இருக்க விரும்பாதது ஒரு காரணம் அவர்களை துண்டித்து கண்டித்து தூஷித்து பேசுவது இன்னொரு காரணம் இன்னொரு காரணம் நியாயப்பெருமானத்தை மீறுகிறார் என்பதற்கு இப்படி பல காரணத்திற்காக அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் ஆனால் அவர் வந்தது எதற்கு தெரியுமா கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்று சொல்லி யோபு சொன்னாரே அவர் சிலுவையிலே மறிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார் ஹலோ அகிலால் அவர் பிறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னமே திருக்கத்தரசி விதமாக சொல்லுகின்றார் துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை அவருடைய வாயில வஞ்சனை இருந்ததில்லை என்று சொல்லி ஏசாய திருக்கத்தரிசி சொல்லுகின்றார் இந்த திருக்கத்தரசர்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை அவர்களுக்கு மேசியா வந்து ராஜ்யத்தை நமக்கு தருவார் ராஜாவாக இருப்பார் எந்த வெளிப்படுத்தலை மாத்திரம்தான் தெரிந்திருந்தாலே தவிர இவ்விதமாக பாடுபடுவார் சிலுவையை மறிப்பார் பாவ மன்னிப்பு உண்டு படித்தார்கள் என்பதை அறியாதிருந்தார்கள் நமக்கு அந்த அறிவை ஆண்டு தந்திருக்கிறார் ஆகினால மேன்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவோம் எத்தனையோ வேத பண்டிதர்கள் வேதத்தை நன்கு கமலா கமாலில் என்று சொல்லக்கூடிய பெரிய வேத பண்டிதர் பற்றி முன்னில் தான் சவுல் எல்லாம் பைபிள் கற்றுக்கொண்டாராம் அவர்கள் கூட நியாயப்பிரமாணத்தை அனுகுணமாக சொன்னார்களே தவிர நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்கிற நன்மைகளை மாத்திரம் சொன்னார்களே தவிர மேசியாவின் மூலமாக கிடைக்கின்ற மீட்பை சொல்லித்தர முடியவில்லை அது இந்த கடைசி நாட்களே கருத்து நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அலலுயா அலலுயா அவர் மறிப்பதற்காக வந்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கின்றது அந்த மரணத்தை அவர் சந்தித்தார் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தையும் ஒருவர் வாசிக்கிறார் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊன்றி அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு பாவத்தை தாமே சுமந்து அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவருக்கு பங்காக கொடுப்பேன் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் அவர் தம்மை தமக்கு கொள்ளை கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று சொல்லி தீர்க்க தரிசி விதமாக சொல்ல சொல்லுகின்றார் அவர் இதுமாய் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமையே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகின்றார் அதனால் நாம் எல்லாரும் இப்பொழுது இயேசுநாதருடைய பிள்ளைகளாக அவரோடு சேர்க்கப்பட்டிருக்கின்றோம் இது அன்று பிதாவாகி தேவன் சொன்ன வார்த்தை இயேசுநாதர் சிலுவையில் இருந்து நமக்காக வேண்டிக் கொண்ட வார்த்தை இன்று நம்மில நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது கடைசி நாட்களே பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன் என்று பக்தன் சொல்லுகின்றார் சுமப்பதற்காக பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டு குட்டி என்று சொல்லி யோவான் என்று சொல்லுகின்றார் அதாவது அன்று பலிசா பாவம் செய்த ஒருவன் ஒரு ஆட்டுக்கிடாவுக்கு மேல் முன்னாலே பாவத்தை அறிக்கை செய்து அந்த ஆட்டுக்குட்டி மேல கைகளை வைக்க வேண்டும் அந்த பாவத்தில் அந்த ஆட்டுக்குட்டி மேல் சுமத்தி விட்டேன் என்று சொல்ல வேண்டும் பின்னர் அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை பலிபடத்தில் தெளிக்க வேண்டி இது பாவ நிவாரண பலி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியாக பரிசீலித்துக் கொண்டிருந்தார்கள் உலகம் அனைத்து உள்ள மக்களுக்கு பரிசீலித்துவதற்கு ஆட்கள் இல்லாதபடினால் அந்த பலியினாலே பாவம் நிவர்த்தியாக்கப்படாதபடினாலே தாம தேவன் நம்முடைய குமாரனை செலுத்த வேண்டும் என்பதற்கு முன்னடையாளமாக இந்த பலிகள் கொடுக்கப்பட்டதை ஒழிய அது நிரந்தரமானது அல்ல குமாரனை பாவம் போக்கும் பலியாக இயேசுக்கு பிதாவாகி தேவன் பலி செலுத்தினார் இது உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டு குட்டி என்று சொல்லி யோகாசார் என்று சொல்லுகின்றார் நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்து தீர்ப்பதற்காக அவர் அங்கே பலி செலுத்தப்பட்டார் என்று சொல்லி பரிசுத்த வேத வாக்கியம் சொல்லுகின்றது கலாத்தியர் நாலாம் அதிகாரம் சாரி எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கிறிஸ்துவம் அநேகருடைய பாவங்களை சுமந்து நிற்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு இரண்டாந்தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று சொல்லி இங்கே பரிசுத்தாவி வைத்திருக்கின்றார் ஒரு தடவை பாவம் சாயலிலே எல்லாருடைய பாவத்தையும் தான் ஏற்றுக்கொண்டு பாவியாக கூடிய ஒரு தன்மையிலே அவர் வெளிப்பட்டார் அப்படி எல்லாருடைய பாவத்தையும் சுமந்தி தீர்த்து அமிதமாய் பலியிடப்பட்டு இப்பொழுது தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த பலியின் மூலமாக பெற்ற ரட்சிப்பை பெற்று இனி மேசியா வருவார் அவரோடு கூட பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆயத்தத்தோடு காத்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ரட்சிப்பை சரீரத்திலிருந்து பூர்ணமான ஒரு விடுதலை கொடுத்து தேவகுமாரனை போல மாற்றி பரலோகம் கொண்டு போவதற்காக இயேசுநாதர் மறுபடி வரப்போகிறார் அலலுயா அன்று ஏது சொன்னார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் கடைசி நாட்களில் பூமி மேல் இருப்பார் அலலுயா அதற்கு அப்புறம் என்ன நடக்கும் என்று சொல்லி அவருக்கு தெரியாது நமக்கோ தேவன் வெளிப்படுத்தி தந்திருக்கிறார் அலலுயா திருமுறை மூலமாக எழுதியிருந்தாலும் மாத்திரமல்ல திருச்சபையின் மூலமாக தம்முடைய ஸ்தானாதிபதிகளை கொண்டு நமக்கு அது சுயசேசமாக அறிவித்து இந்த ஒழுங்குகளை சீதனம் நம் பாவமணிப்பாக ரட்சிப்பை கொள்ள கிருமளித்திருக்கின்றபடினால் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இயேசு நாதர் இப்படி சொல்லுகின்றார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் அப்படி இயேசுநாதர் மறித்து போய்விட்டார் என்று மற்ற மதத்தினர்கள் சொல்லிக் கொள்கிறார் இஸ்லாமியர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் இயேசுநாதர் எப்படி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு முடிந்து போய்விட்டது இப்பொழுது அவருக்கு வேதத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இயேசு சொல்கிறார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் எதற்காக உயிரோடு இருக்கிறார் என்பதை இறமக்களாகி நாம் எல்லாரும் நன்கு உணர்ந்து பூமியில் நிற்பார் என்று மாத்திரை யோபுக்கு தெரியும் பின்னர் உலகத்துக்கு வருவார் என்பதை தீர்க்க தரிசிகள் சொன்னார்கள் விவசாய சொல்லும்போது அவர் பாடுபடுகிற நேசனாக சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிறவராக உலகத்தில் வெளிப்படுவார் என்று ஜோவாசாரன் சொன்னார் அந்த பாவத்துக்கு மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவர் இப்பொழுது உயிர் தெழுந்து சதா கால உயிரோடு கூட இருக்கிறார் அலலியா அலலியா எதற்காக தெரியுமா தம்முடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட மக்களுக்கு உயிர் கொடுத்து அவர்களை மறுபடியும் அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அவர் உயிரோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகினால் அருமையான தேவஜானமே பூலகத்துக்கு வந்த ஆண்டவர் இவ்வளவு பெரிய வேலைகளை செய்து முடித்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு சென்றிருக்கின்றபடினால் அந்த வேலை மனது குடும்பத்திலே பரவிக்கொண்டே வருகின்றது கடைசி நாட்களில் திருச்சபை எழுப்பி மனிதர்கள் பாவ மன்னிப்பாக இரட்சிப்பை பெற்று பரலோகராஜ்யம் செல்வதற்கான தகுதி அடைவதற்காக இந்த சபை எழும்பி செயல்பட்டுக் கொண்டு வருகின்றபடினால் நாமும் அதிலே பங்காளிகளாக இருக்கிறதற்காக ஆண்டவரை சோத்தரிப்புமாக நமக்கு அந்த ஜீவனை தருவதற்காக இயேசுநாதர் மறித்து தம்முடைய ஜீவனை கொடுத்தது அந்த ஜீவனை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடைசி நாட்களில் பூமியிலே வந்த ஆண்டவர் இதை செய்திருக்கிறார் என்று சொல்லி இயேசுநாதரே சொல்லுகின்றார் மனிதனுக்கு தமது ஜீவனை கொடுப்பதற்காக இயேசுநாதர் உலகத்துக்கு வந்தது எதற்கு தெரியுமா மறித்து விட்டு போறதுக்காக மாத்திரமல்ல பாவங்களை மன்னித்து விட்டு அப்படி விட்டு விடுவதற்காக இல்ல அவருடைய ஜீவனை நமக்கு தருவதற்காக யோவான் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே இயேசு சொல்லி இருப்பதை வாசிக்கிறார் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தேன் இன்று கிறிஸ்து மதத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இயேசுநாதனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்து மறித்தவர்களாக ஜீவன் இல்லாதவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் மறித்தவள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அது மற்றவங்களுக்கு சொன்னா ரொம்ப சங்கடமா இருக்கும் உயிரோடு இருக்கிற என்ன பார்த்து செத்தம் என்று சொல்லிட்டே பொதுவாக ஒரு வேலையை பலமாச்சி அதவங்களை பார்த்து சொல்ல செத்தவ மாதிரி பேசுறான் செத்தவ மாதிரி செய்யறான் என்று சொல்லி அது பலம் இல்லாதவர்களை குறித்தப்படி சொல்வார்கள் இங்கே மறித்தவள் என்று சொல்வது ஆதாம் பாவம் செய்தபடினால் தேவனுடைய ஜீவன் அவர் இழந்து போய் அந்த ஜீவன் அவரை விட்டு போய்விட்டபடினாலே மனிதனுடைய எல்லாருடைய ஆத்மாவும் மறித்திருக்கின்றது ஜீவன் இல்லாதாக இருக்கின்றது அந்த அந்த ஆத்மாக்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்காகவே இயேசுநாதர் உலகத்தில் வந்தார் ஹலோ லுயா மாணவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்குமோ அது பரிபூர்ணப்படும் வந்தே என்று இறைவனாக இயேசு சொல்லுகின்றார் இயேசுநாதருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தவங்க ஜீவனை பெறாதிருக்கின்ற மக்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அந்த ஜீவனை பெற்றது மாத்திரம்தான் வளருவார்கள் வளர்ச்சி அடைவார்கள் அவர் தேவனை போல மாறுவார்கள் அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை கடந்து போவார்கள் மற்றவர்கள் செல்ல மாட்டார்கள் அதனால திருச்சபைக்கு வருகிற எல்லாருக்கும் ஆண்டிருந்த ஜீவனை தந்து கொண்டே இருக்கிறார் அதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை தாகத்தை மாத்திரம் கேட்கிறார் தாகம் உள்ள மேலெல்லாம் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கின்றபடினால் அமிதமாக தேவன் சபையிலே செயல்பட்டுக் கொண்டு வருகின்றபடினால் இந்த ஜீவனை பெற்றுக் கொண்டதற்காக மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் காலகாலங்களிலே பக்தர்கள் ஆறு தரிசனம் கண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி அவரவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களை மாத்திரம் சொல்லிவிட்டு போனார்கள் இப்பொழுது குமாரன் மூலமாக வெளிப்படுத்த பூர்ணமான காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துகின்றோம் அதிகமாக உலகத்தில் ஆராதிக்கிற மக்களில் பெரும்பகுதி பேர்கள் ஜீவன் இல்லாதவர்களாக ஆராதிக்கிறார்கள் அதை மறித்தவர்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கிறது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவுடனே கல்லறை போய் கல்லறையில் இயேசுநாதர் இருப்பார் என்று சொல்லி தேடுகிறார்கள் அங்கிருந்தவர்களுக்கு தேவதூதர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா லூக்கா இருபத்தி நாலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் லூக்கா இருபத்தி நாலு ஐந்து அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை ஒழுந்து நிற்கையில் அந்த ரெண்டு தேவதூதனும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவர் நீங்கள் மறித்தவரிடத்தில் தேடுகிறது என்ன அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்தார் அலேலியா உயிரோடு இருக்கிற ஆண்டவரை எங்க போய் தேடக்கூடாதாம் மறித்தவர்கள் மத்தியிலே ஜீவனை பெறாத மக்கள் மத்தியிலே போய் தேவனை தேடுகின்றது அது ஒரு மோசமான காரியம் என்று சொல்லி வேதவாக்கியம் சொல்லுகின்றது உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மறித்தவர் மத்தியிலே தேடுகிறது என்ன அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தளர்ந்து போய்விட்டார் அப்படின்னா அவருடைய சீசனத்தில் போய்விட்டார் என்று சொல்லி அடுத்த பாகங்கள் வாசிக்க முடிகின்றது ஆகினால் அருமையான தேவஜானமே நம்மளோடு கூட உயிர் திறந்த ஆண்டவர் இருக்கிறார் அலலுயாம் இங்கே இயேசுவை தேடி வருகிற எல்லாரும் அந்த தேவ மகிமையை காணுகின்றார்கள் அவர்களும் அந்த ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள் இயேசுவோடு கூட கழிவுற ஆரம்பிக்கின்றார்கள் இது கடைசி நாட்களிலே கருத்தினுடைய வல்லமை விதமாக பூமியில வந்த ஆண்டவருடைய கிரியை எப்படி நடக்கும் என்று வேத வாக்கியம் சொல்லுவதற்காக ஆண்டவரின் சோத்திரத்தை மையப்படுத்துவாங்க அலலுயா நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அமிதமாக மறித்தவர்கள் மத்திரை போய் ஆராதிக்கின்ற மக்கள் அதை விட்டு வேறுபட வேண்டும் என்று இங்கு அப்போசனாகிய வருஷத்தை பவுல் எபேசு சபையாருக்கு எழுதுகின்றார் அதனால் தூங்குகிறனை விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு மருத்துவரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று அப்பொழுது சொல்லி இருக்கிறது ஹலே லுயா இல்ல இயேசுநாதர் தான் எங்க கும்பிடுறோம் எங்க கும்பிட்டான நல்லா பாடுறாங்க நல்லா பிரசவம் பண்றாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க பிறகு என்று தான் சொல்றாரு தவிர அங்க என்ன தெரியுமா உயிர் இல்லை பிரேவத்துக்கிட்ட ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க சொந்தக்காரலாக இருந்தாலும் புருஷனா இருந்தாலும் அப்பனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அது பிரேதம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த பிரேதத்தை அடக்கம் பண்றதுக்கு யாரும் இல்லையா சில வினாடிகளுக்கு தான் நாற்று அடிக்க ஆரம்பித்து விடும் ஆகினால பிரேயத்தை தங்களை விட்டு மாற்றி விடுகின்றது போல உயிர் போன பிறகு அதற்கு மரியாதை இல்லை மதிப்பு இல்லாமல் போய்விடுகின்றது போல உயிரற்ற மக்களோடு கூட ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள் அப்படிப்பட்ட ஆராதனை கலந்து கொள்கின்ற மக்கள் விட்டு வேறுபட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகின்றார் உயிரற்றவர்கள் கிடைக்கிற தண்டனை நமக்கு வர முடியும் ஆகினால் தான் நீங்கள் நீங்களுமாக தூங்குகிற நீங்கள் விழித்து மறைத்தோரை விட்டு வேறுபடு அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறது நம்மளாரும் பிரகாசமாக வைக்க வேண்டும் என்பதற்காக மறித்திருக்கின்ற மக்கள் எல்லாம் வெளிச்சத்திரத்தில் வந்து ஒளியை பெற்றுக் கொள்ள செய்ய வேண்டும் என்பதற்காக நம்மை அமிதமாக கருத்தர் பிரகாசிப்பிக்க செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கின்ற பொழுது நாம் மறித்த உருவத்திலே போய் ஜீவன் உள்ள தேவனை தேடவே கூடாதாம் ஹலோ லூயா கடைசி நாட்கள் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்று யோபு தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்றார் அந்த பூமிக்கு வந்து ஆண்டவர் கல்வாரிச்சில் நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிர் தந்து பரலோகத்துக்கு சென்றது மாத்திரமல்ல இப்பொழுது பரிசுத்தாவியனோடு நம்முடைய உள்ளத்தில் மாசம் கொண்டு வந்திருக்கிறார் நான் உங்களுக்கு கேட்டவர்களாக விட மாட்டேன் மறுபடியும் உடத்துக்கு வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கின்றபடினால் நம்முடைய விசுவாசம் மிகுந்த உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்திருக்க அவருக்குள்ளே மீட்பர் இல்லை வெளியே உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசத்தின் யோகுக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தது தெரியுமா அவரை கொண்டு போட்டால் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் மனைவி கூட தூசித்த அந்த ஆண்டவரை தூசித்து ஜீவன் ஜீவனை விடக்கூடாத மனுஷா எப்ப பார்த்தாலும் தோத்தனும் தோத்தனும் சொல்லிட்டு இருக்கிறது ஆடு மாடு போச்சு பிள்ளைகள் போச்சு சரீரம் எல்லாம் அழுகி நாய் போச்சு இன்னுமா அந்த கடவுளை கும்பிட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவரிடத்தில் நன்மை பெற்று நாம் தீமையை பெறக்கூடாதா அருமையான தேவ ஜனமே தேவனோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது சில குறைகள் வந்து விட்ட உடனே கொஞ்சம் காய்ச்சல்கள் மண் மண்டவெளி வந்து விட்ட உடனே கடவுள் என்ன கைவிட்டுட்டாரு எனக்காக இப்படி பண்ணணும் என் பிள்ளைக்காக இப்படி பண்ணணும் என் பிள்ளை மெரிட்ல வரும் நினைச்சது மார்க் குறைஞ்சு போச்சு இப்படி உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு எனவே நம்மளோட வாசமண்டலுடைய மேன்மையை மறந்து பேசுகின்ற அனுபவம் இருக்கின்றதே விட்டு விட்டுவிட்டு என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் அவர் என்னோடு கூட இருக்கிறார் கடந்து போன எந்த பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கக்கூடாத மகா பெரிய மேன்மையை கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு இரவன் தந்திருக்கிறார் அவர் பூமியிலே நிற்பார் என்று சொல்லி சொன்னேன் சொன்னாரே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது பாவத்துக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து மனுஷர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக அதை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அறுபத்தி எட்டாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தில் விதமாக சொல்லி இருக்கிறதை வாசிப்போம் ஆம் தேவரீர் சிறை ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் தேவனாகி கருத்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக் கொண்டீர் மனுஷனுக்காக உலகத்தில் வந்து பலி செலுத்தப்பட்டார் எல்லாம் பிதானுடைய திட்டம் ஆனால் அந்த மனுஷர்களுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிதாவினிடத்திலிருந்து கருமையை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி பரிசுத்தாவி அவர்கள் வைத்திருக்கிறார் அலையா வேலையிலேயே துரோகிகளாகிய மனுஷங்களுக்காக அதை குறித்து ரோமர் எழுது ரோமர் பவுல் எழுதும் பொழுது நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கலாம் ஒருவேளை ஒருவன் மறிக்க துணியலாம் நல்லவனுக்காக ஒருவன் மறிப்பான் கட்சி தலைவனுக்காக அவனுக்காக இவனை செத்து போனவனுக்காக மறிக்கிறதுக்கு ஆளெல்லாம் இருக்கு இலங்கையில் ஒரு செத்துட்டா இங்கே செத்துறான் இங்க தலைவர் செத்தா தொண்டம் செத்து ஆரம்பிக்க தீய குளிச்சதா என்னமெல்லாம் பண்றான் நல்லவர்களுக்காக தங்களுக்கு நல்லவர்களாக இருந்தபடி சாகிறார்கள் பாவிகளுக்காக ஒருவர் மறிக்கிறது கிடையாது செத்தா போறாண்டா ஊரு விட்டு போனா சரிதான் அவனாவது நாட்டுக்கு வீட்டுக்கு பெரிய நஷ்டம் சண்டாவில் ஒளிந்தார் என்று சொல்வார்களே தவிர இயேசுநாதர் மறித்தது தெரியுமா பாவிகளுக்காக ஹலோயா ஆகினாலும் தேவன் நமது மீது வைத்திருந்த அன்பு மிக பெரியது என்று சொல்லியா பேசுறாங்க பிரசுத்த போகிறது அவர்களிலும் நான் பிரதானமான பாவி நான் கிறிஸ்தவ மதத்தை அழித்துக் கொண்டிருந்தேன் கிறிஸ்தவர்களை அடித்து சமைச்சாலில் போட்டேன் கல்லறிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தேன் அப்படிப்பட்ட கொடிய பாவி அன்று என்று சொல்லி அவர் சந்தோஷப்பட்டு கழி கூறுகின்றார் அருமையான ஜனமே மனிதனுக்குள்ளே தேவன் வாசப்படும்படியாக வந்திருக்கிறது யோகா சுவிசேஷம் ஒன்னாவது அதிகாரம் பதினான்காவது சிலத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கே வாசிக்கலாம் அவரை குறித்து சாட்சி கொடுத்து யோவான் ஒன்னாம் அதிகாரம் பதினெண்டாவது சிலம் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அந்த பிதாவின் ஒரே பேரால் வரக்கூடிய மகிமையாக மகிமைக்கேற்ற மகிமையாக இருந்தது என்று சொல்லி யோவான் இடமாக எழுதுகின்றார் அலலுயா அலலு இந்த மகிமையை கண்டோம் அலலுயா அந்த வார்த்தை மாமிசமாகி ஆகிலே வார்த்தை இருந்தது ஆதியில் உள்ள பக்தர்கள் யாரும் கடவுளை பார்க்கவில்லை சத்தத்தை மாத்திரம் கேட்டார்கள் அந்த வார்த்தை மாமிசமாகி கருமையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அதிகமாக யோபு சொல்கிறார் கடைசி நாட்கள் அவர் பூமியில் மேல் நிற்பார் மாமிசமாகி உலகத்தில் வருவார் என்பது யோபுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அதற்கு அப்புறம் என்ன நடக்கும் என்பதற்கு தெரியாது அவர் கிருமினார் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் ஹலேயா என்று பேசலாகி பிரசுத்த யோவான் சொல்லுகிறார் என்று நாம் எல்லாரும் சொல்லுகின்றோம் எங்களுக்குள்ளே தேவன் வாசமாக இருக்கிறார் எந்த மனத்தோரிடத்தில் நாம் தைரியமாக பேச முடியும் எங்களுக்கு ஆடு மாடு இல்லை வீடு வாசல் இல்லை பண வசதிகள் இல்லை ஆனால் யார் இருக்கிறார் தெரியுமா அந்த உலகத்தில் ஒன்று முடிய ஆண்டவர் எங்களோடு கூட அப்படி சொல்லக்கூடிய திறமையும் சக்தி நமக்கு இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் நமக்கெல்லாம் எண்ணம் வீட்டில் குறைவா இருக்கிறதே வசதி இல்லையே பிள்ளைகள் அப்படி இப்படிதான் நினைக்கிறோமே தவிர உலகத்தில் உண்டு பண்ணின ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லுகிற பெருமைகள் நமக்கு இன்னும் வரவில்லை அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் சொல்லுகின்றார் கிருவினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி அவருடைய கிருவை நமக்குள்ளே பெருகிக் கொண்டிருக்கின்றது அந்த சத்தியம் நமக்குள்ளே நிறைந்து கொண்டிருக்கின்றது கிருபினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணினார் திருச்செவியின் பிள்ளைகளை காணுகிற மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இவ்வளவு சத்தியத்தை எப்படி கற்றுக்கொண்டார்கள் இவ்வளவு நல்ல கிருமைகள் எப்படி கிடைத்தது எல்லாரும் உலகத்தினுடைய ஆடம்பரத்தை மறுக்க முடியவில்லை உலகத்துடைய சித்தின்பத்தை மறுக்க முடியவில்லை பாவத்தை விட முடியவில்லை இவர்களுக்கு இப்படிப்பட்ட கருமை எப்படி கிடைத்தது அவர் கிருமையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமணினார் என்று எழுதியிருக்கின்றது போல தேவன் இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் தம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்குள்ளே அவர்களோடு வாசம் பண்ண வேண்டும் அதனுடைய வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறவருக்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டது அப்போசலாகி நிறுவனம் எழுதும் பொழுது இந்த உண்மை மிக அழகாக தெளிவாக எழுதுகிறது வாசிக்கலாம் குலோசர் உண்ணாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் புரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யத்தினுடைய ரகசியம் என்னதென்று தேவன் தெரியப்படுத்த பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் கிறிஸ்துவ ஆண்டவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அலேலியா தேவற்றத்தினுடைய ரகசியம் என தெரியுமா மனிதர்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ண வேண்டும் அலேலியா அலேலியா அதனால் அருமையான தேவ ஜனமே புறபதத்தவர்கள் தங்களுடைய தெய்வங்களை கும்பிடுகிறார்கள் அந்த தெய்வம் அந்த வீட்டுக்குள்ள வந்து யாருக்குள்ளே அது இறங்கிட்டு அவங்களுக்கு வர்ற வேதனை கஷ்டமா இருக்கும் தெரியுமா ஐயோ பேய வீட்டுக்குள்ள வந்துட்டேன் என் பிள்ளைய பிடிச்சிட்டு மந்திரவாதியை கூட்டிட்டு வா மடாதிபதியை கூட்டிட்டு வான்னு சொல்லி சந்தோஷம் ஏன் உன் சாமி எல்லாம் கும்பிட்டு பூசை பண்ண அது உன் கூட கிட்ட பிள்ளைகிட்ட வந்திருக்கு இருந்துட்டு போகட்டுமே அது ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் ஏன்னா பேய் என்று தெரியும் ஆனால் இந்த பேய் வணங்குவதால் விட்டுவிட முடியல பாரம்பரியமாக ஆகி போயிட்டபடினால் சமுதாயம் விட்டுவிட்டால் தப்பாக நினைக்கும் என்று எண்ணிருக்கின்றபடினால் அநேகர் விட முடியவில்லை பலர் விட்டுவிட்டு வந்து விட்டார்கள் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது என்ற ரகசியம் கடவுள் மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணி அந்த மனுஷனை தூய்மைப்படுத்தி அந்த மனுஷனுக்கு இறங்கனை போன்ற சாயலை கொடுத்து அவனை இறைவுலகத்துக்கு அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்ற பிதாவினுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றது மற்ற யாரும் அமிதமாய் பர்வகத்தை செல்லவே மாட்டார்கள் தேவனோடு இருக்கிற மக்கள் மாத்திரம்தான் தேவ ராஜ்யத்துக்கு செல்ல முடியுமே தவிர தேவன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை செல்லவே மாட்டார்கள் ஆகினால் திருச்செவன் பிள்ளைகளாகிய நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இன்று இயேசுநாதர் வந்தாலும் நாம் எல்லாரும் பரலோகம் போக போகிறோம் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரபசமத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் தேவர் மனிதனாக வந்தார் என்று பக்தர்கள் எல்லாரும் எழுதியிருக்கின்றார்கள் இதற்காக வந்தார் என்றால் ஆடு தர மாடு தர வீடு தர காடு தர இதுதான் சொல்லுகிறார்கள் தவிர கல்வராயன் மலை என்று சொல்லி சேலம் மாவட்டத்திலே ஒரு எஸ்டேட் இருக்கின்றது நாங்கள் அங்கே ஊழியத்துக்காக போக வேண்டிய அவசியங்கள் காலங்கள் வந்தது அங்கே ஒரு பெரிய மாஸ்டர் இருந்தார் மந்திரவாதியாக இருந்து ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு படித்து தேர்ச்சி அடைந்து அரசாங்கத்தில் பல அவார்டுகள் எல்லாம் வாங்கி வெளிநாடுகளாம் இருந்த ஒரு மனுஷன் இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டு அப்புறம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிக புத்த புத்தகங்கள் எல்லாம் எழுதி இப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அவருடைய முக்தி வழி என்று சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார் அதை பத்திரிகையிலே தலைமை அப்போசல் ஒரு மாசத்தை பார்த்து சபையினுடைய ஆரம்ப காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாவது ஆண்டு அதை பார்த்து அவர் உடனே அந்த அட்ரஸுக்கு கடிதம் போட்டு ரெண்டு புத்தகம் இப்படி வள்ளியூருக்கு ஒரு புத்தகமும் எங்களுடைய பேருக்கும் மதுமாய்க்கு ஒரு புத்தகம் அனுப்பும்படியாக பணம் அனுப்பியிருக்கிறார்கள் அவர் எங்களுக்கு புத்தகம் எழுதிவிட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் உங்களுடைய தலைமை மேப்பர் உங்களுக்கு இந்த புத்தகத்தை அனுப்பும்படி சொன்னார் அனுப்பியிருக்கிறேன் எனக்காக என்னுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் அவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் இதனை போய் சந்திக்க வேண்டும் இதன் மூலமாக சபைக்கு நிறைய இணைப்புகள் ஏற்படும் நிறைய மக்கள் சபைக்கு வருவார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் உண்டாகி போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு நாள் அவர் கடிதம் ஐயா எங்களை உங்களிடத்தில் ஆண்டு அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார் கடவுள் போது ஒரு நாள் வருவோம் என்று சொல்லி அவர் கடிதம் போட்டிருந்தோம் அவர் எழுதினார் தம்பி எனக்கு தெரியாமல் வந்து விடாதீர்கள் நான் இருப்பது உயர்ந்த சிகரத்திலே பல மைல்களுக்கு அப்பால் பல மலைகளை தாண்டி உள்ளே வர வேண்டும் அநேகர் தேடி வந்து இரவிலே அதாவது மலையில் வந்தால் வழி தெரியாது பாதை கிடையாது அங்க வழிகாட்டுறதுக்கு ஆட்களும் இருக்காது மிருகம் தான் கிடக்கும் வாக்காலத்தில் வர முடியாதபடி மரங்களிலே தங்கி இருந்து விட்டு மறுபடியும் போயிருக்கிறார்கள் நீங்கள் அப்படி ஆகிவிடக் கூடாது அப்படி வரும்போது எனக்கு கடிதம் போட வேண்டும் கீழே வந்து நான் உங்களை அழைத்துக் கொண்டு போய் என்று சொல்லி பதிலெழுதியிருந்தார் நான் நடந்த கடிதம் வாங்கி வைத்து பல மாதங்கள் கழித்த பிறகு திடீரென்று சேலம் மாவட்டத்திற்கு ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று எங்களை ஆண்டர் முதல் முதலாவது இரண்டாவது தடவை அனுப்பினார் அங்கே நாங்கள் போய் ஊழியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் இரவு தங்கியிருந்த இடத்தில் ஆண்டர் பேசினார் நிர்ணயிக்கிறேன் நாளை சாயங்காலம் நீங்கள் அந்த கல்வராய மலைக்கு செல்ல வேண்டும் பார்த்த கடிதம் கையிலே இல்லை அட்ரஸ் ஒன்றுமே கிடையாது அது வந்து நாங்கள் முறைக்கு போக வேண்டும் என்ற வெளிப்படுத்தோடு போகவில்லை நான் ஒன்று எடுத்து போகவில்லை எப்படியும் கருத்து அட்ரஸ் காட்டுவார்னு சொல்லி ஜெபம் பண்ணேன் பேசினார் இன்னும் இடத்துக்கு நீங்கள் போங்கள் உங்களுக்கு இங்கே விலாசம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு இடத்தை குறிப்பிட்டார் நாங்கள் அந்த இடத்தை பஸ் ஏறி அங்கே போன பொழுது ஒரு இடத்துல ஒரு பையன் நின்று கொண்டே இருந்தார் ஏன் தம்பி இங்க நிக்கிறேன்னு கேட்டதுக்கு இங்க அண்ணாச்சி பாஸ் போயிருக்கிறாரு அவர் வர்றக்கா நின்றுக்கிற பாஸ் வீடு எங்க இருக்குன்னு சொன்னா அந்த வீட்டை காணிச்சாரு இங்க உள்ள பாஸ் தான் தெரிஞ்சிருக்கணுமே என்று சொல்லி பாஸ் வீட்டுக்கு போனோம் அவர்கிட்ட கேட்ட கல்லூரி மேல இருக்கிற ஸ்டீபன் ஐயா வீட்டுக்கு போக அட்ரஸ் தெரியுமா ஐயோ அவர் எனக்கு ஞானசாமி கொடுத்த குருவாச்சிலே எனக்கு எப்படி அட்ரஸ் தெரியாம இருக்கும் நீங்க எப்படி அங்க போக முடியும்னு கேட்டார் போக முடியும் அட்ரஸ் கேட்கிறோம் அப்ப இப்ப நீங்க சாயங்காலம் போறது ரொம்ப கஷ்டமான காரியம் அது அடிவாரத்தில் ஒரு கடை இருக்கிறது பலசர கடை அந்த கடை அட்ரஸ் தான் எல்லாரும் கொடுப்பார் திரும்ப அதுக்கு மேல நம்ம போக முடியாது அவர் தான் ஆளுநர் படம் அவர் வீட்டுல ஐயா வீட்டுல ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்குது பனசனி காலையில போஸ்ட்மேன் போய் தபால் எடுத்துவிட்டு இந்த கடைக்கு வருவான் இங்கதான் அந்த தபால்கள் வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டு போவான் மலையில இருக்கிற தபால்களை அந்த போஸ்ட்மேனோட நீங்க போனா அங்க உண்டு விட்டு விடுவார்கள் நாளைக்கு காலையில தான் நான் மீட் பண்ணலாம் அதனால நீங்க காலையில போங்கன்னு சொல்லி அவர் சொல்லி அட்ரஸ் வந்து விட்டு விட்டார் நாங்கள் போனது ஆவியானவர் உடனே போக வேண்டிய ஒரு மலை ஜாதிக்காரன் கீழே வருவா அவனோட உடனே மேல போகலாம் என்று ஆவியானவர் பேச நாங்கள் மனுஷனுடைய ஆலோசனைகளை அதிகம் கேட்பதில்லை ஏதாவது அவசியத்துக்கு ஒரு சில காரியம் கற்றுக்கொள்ளுமே தவிர மற்றபடி எல்லாமே தேவனுடைய கருத்துல தான் கேட்பது அப்படி மாலையில ஒரு ஐந்து மணிக்கு அந்த கடைக்கு போய் சேர்ந்தோம் இப்படி ஸ்ரீபன் ஐயா தெரியுமா நல்லா தெரியுமா எங்க கடைதான் ஜாமம் வாங்குவாங்க நாங்க அவளை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன இப்ப போக முடியாது இருட்டி விடும் அங்க போவதற்கு ஆட்கள் இல்லை அதனால நாளை காலையில் ஒரு பத்து மணிக்கு அங்க போஸ்ட் பண்ணி வருவா அவங்களோடு உங்களை அனுப்பி இங்க தங்கியிருந்து உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் நான் செய்து தருகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார் ஒரு கட்டில் எடுத்து எங்களை வெளியே போட்டு கடையில் நிறைய கூட்டம் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு ஆண்டு சொன்னது மலை ஜாதிக்காரன் ஒருவன் வருவான் மலையில் உள்ள ஆளு அவங்க கூட போன அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்த்து கொண்டே இருக்கிறோம் கடவுள் சொன்னபடி ராத்திரி எப்படியாவது போயாக வேண்டும் என்று இருக்கும்போது அங்கிருந்து ஒரு ஆள் கோவணம் கட்டிட்டு ஒரு கருத்த மனுஷன் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தாரு குட்டையான மனுஷன் ஜாமான் வாங்குறதுக்கு வந்தாரு நான் அவர்கிட்ட போய் கடைக்காரன் சொன்னேன் சார் இந்த மலையாள் கிட்ட கூட போகலாமா அந்த எஸ்டேட்டுக்கு ஒரு போறேன்னு கேளுங்களேன் ஐயா ஐயா இவன் அங்க உள்ள ஆளுதான் பக்கத்து மலையில் உள்ள ஆள் தான் கூட்டிட்டு போயிடுவான் அவன்கிட்ட சொல்லி இவங்களுக்கு அந்த குட்டையில சாமியாருடைய கொட்டைக்கு இவங்களை கொண்டு விட்டுறோம் உனக்கு காசெல்லாம் தருவாங்கன்னு சொல்லி சரி சாமி வாங்கன்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு போறோம் அவனுக்கு சாயெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போனா பாதை சுத்தி சுத்தி தான் மலையில பாதை இருக்கும் இந்த ஆள் எப்படி கூட்டிட்டு போனா தெரியுமா இந்த மலையில தண்ணி வடிக்கிற ஒரு பள்ளம் நடக்கும் எல்லா மலையிலுமே மழை பெய்து தண்ணி ஆகி ஒரு ஓட மாதிரி இருக்கும் அந்த அவங்க ஏறி பழக்கம் அந்த ஓட வழியே கூட்டிட்டு போறது எல்லாம் ஏற முடியல கையில் ஆளுக்கு ஒரு பேக்கம் இருக்கிறது மலை ஏறது முதல் தடவை பின்னால பிரிஞ்சு பார்த்து அவ்வளவுதான் தூள் தூளம் பெட்டியில கூட அல்றதுக்கு எலும்பு கூட கிடைக்காது அவ்வளவு உச்சமான மலை சங்கடமா இருக்கு மூச்சு வாங்குது கொஞ்சம் தூரம் தான் பயப்படாதீங்க வாங்க என்ன அவர் முன்னால போறாரு முன்னால அவர் கால் வைக்கிற இடத்துல மாத்திரம் ஏணிப்பட்டியில் வச்ச மாதிரி அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் கூட நடக்க முடியாது சைடுல கால் வச்சு வச்சு ஒரு மலையை தாண்டினோம் அடுத்தால சொல்றாரு அந்த மலைக்கு அந்த மலைக்கு தாண்டி அதுக்கப்புறம் ஒரு மலருக்கு இருக்கு பத்தியில அதெல்லாம் பேசாம வாங்க அப்படின்னா எப்போ தெரிஞ்சு வச்சு ராத்திரி ஒன்பது மணி ஒரு மூணு மணி நேரம் மலையில நடந்து நடந்து நடந்து போய் சேர்ந்தாச்சு சேர்ந்தா மலையில் உள்ள ஆட்கள் எல்லாம் கரு காரணக்காரன் நிக்கிறாங்க கோணம் பாய்ச்சலா நிக்கிறாங்க பெண்கள் அறகுறை ஆடைகள் தான் மலை மக்கள் எல்லாங்களும் வெள்ள சட்டை கூடி கூடி வந்து நின்று பார்த்து வேடிக்கை பாக்குறாங்க இப்படி எப்படி வெள்ளம் எல்லாம் கிடைச்சது உங்களுக்கு அப்படின்னு பார்த்து நிக்கிறாங்க இவனுக்கு அங்க போன பிறகு அடுத்த வரைக்கும் பிறகு பயம் மலையில் உள்ள மனுஷன் தான் துஷ்ட மிருகங்கள் நிறைய கிடக்குமா அங்க போற பயப்பட்டு போய் அவன் எங்கிட்ட சொல்றான் ஐயா உங்களுக்கு ஒரு புதுப்பான வச்சு சோறு போய் தர்றேன் நீங்க சாப்பிட்டு இந்த கட்டில படுத்துக்கிடுங்க காலையில போலாம்னு சொல்லி நீ அங்க வச்சே சொல்லிருக்கலாம் தானே நான் காலையில அழகா அந்த போஸ்ட்மேனோட போயிருப்போமே நீ இப்ப கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன் அப்ப அந்த மலையில் உள்ள மக்கள் சொன்னாங்க அப்படி இல்ல ஐயாவுக்கு கொட்டாரத்துல கொட்டாரம்னா கொட்டை அங்க இருக்கிற சாமியை தெரிஞ்சுன்னா நிச்சயமா நம்ம அடிச்சு போடுவாரு அதனால ராத்திரி கூட்டிட்டு போனா ஒத்தையில போக மாட்டாங்க ஒரு பத்து பேர் புறப்பட்டாங்க எல்லாரும் பந்தம் முடிச்சுட்டு எங்க வெளியே போனா ராத்திரி பந்தம் முடிச்சிருவாங்க வச்சிருக்கிறாங்க தீவட்டி மாதிரி எங்களை மத்தியில விட்டு முன்னாள் நாலு பேர் பின்னால் நாலு பேர் பந்தம் முடிச்சு ராத்திரி எங்களை கொண்டு சேர்த்தாங்க அவர் அப்பெல்லாம் ஜோம் பண்ணிட்டு கதவை பூட்டிட்டு படக்க உள்ள போயிட்டாரு கதவை தட்டின உடனே வந்தாரு அவளை யாருன்னு கேட்ட உடனே ஓடி வந்து ஆட்சத்தை கட்டினா தம்பி கடிதத்துலதான் தான் உங்களை பார்த்திருக்கிறேன் நீ எப்படி வர முடிஞ்சது எப்படி வந்தீங்க தைரியமானு கேட்டேன் எத்தனையோ பேர் வர வேண்டும் என்று விரும்பி வர முடியாமல் போயிட்டாங்களே கடவுளுங்கள் அழைத்துக் கொண்டு வந்தார் இவங்களை கூட்டிக் கொண்டு வந்து அவங்களாம் சொன்னார்கள் அந்த சொந்தக்கார வீட்டில் தங்கிடுங்க காலையில வாங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பிட்டு ராத்திரி எங்களுக்கு உடனே சமையல் பண்ண போறாங்களே மனை எல்லாம் ஊருக்கு போட்டாங்க கீழே தனியா இருந்தாரு அப்ப எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் தம்பி நீங்க ஒவ்வொரு எட்டு மலையில ஏறி வரும்ல சிறு உடல் சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியும் நான் தன மலைக்கு வர ஆளு சாப்பிடாம நான் போட்டா இங்க ஆண்டவர் அடிச்சு விடாரு தெரியுமா என்ன சாப்பாடு பண்ணி கொண்டே பேசிட்டே இருக்கிறார் எப்படி என்ன தெரியும் நீங்க புத்தகம் எழுதியிருந்தனால புத்தகத்தை அனுப்பியிருந்தாலும் கடவுள் சொன்னார் என்று எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருந்தார் அந்த ரெண்டு பூஜ்ஜத்திலையும் பச்சை குத்தி இருப்பா அது நல்ல பாம்பு படம் இருக்கும் அவன் தான் அந்த ஆள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னீங்க சட்டம் இல்லாம சாரம் கட்டி இருந்தவுடன் அந்த எல்லாம் ராத்திரியே பார்த்துட்டோம் சரி ஆள் இவர் தான் அவர் மறுநாள் காலில் அவரோட பேசி காரியங்களா சொல்லி ஏன் சொல்றேன் தெரியுமா நான் சொல்ல வந்த காரியம் வேற அங்க வந்து ஒரு நடந்து இந்த ஆராயில இருந்துட்டு தான் போடுன்னு எங்களை உட்கார வச்சுட்டார் ஆறாயிரம் உட்கார்ந்தோம் அங்க பல ஜாதி மக்கள் அஞ்சாறு பேர் வந்து ஆராயில கலந்து கொடுக்கிறாரு என்ன சான்ஸ் சொல்றாங்க தெரியுமா கடவுள் எனக்கு நல்ல காடு தந்தாரு நல்ல வீடு குடிசை கட்டி தந்தாரு நிறைய ஆடு மாடு தந்தாரு அது மாத்தில பிள்ளைகளை தந்தாரு எனக்கு ரெண்டு மனைவி மாத்தில மூணாவது மனைவியும் தந்தாரு அது அவங்களுக்கு தப்பா தெரியலையா அவரு அந்த ஊழியக்காரர் தப்பா தப்பா சொன்னா ஒருவன் வர மாட்டாங்க இப்ப சாட்சி கொடுக்கிற மக்கள் அதைத்தான் கொடுக்கிறாள் தவிர எனக்கு வீடு தந்தார் காடு தந்தார் பிள்ளைகளை தந்தார் போய் படிப்பு தந்தார் எனக்கு ரட்சிப்பை தந்தார் ஒரு ஜீவன் எனக்கு தந்தார் என்னோடு ஆண்டவர் இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனை பாடுக்கில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னா உலகத்துடைய எல்லாமே நமக்கு வெள்ளி மீனுடையது பொண்ணு மீனுடையது பூமி அது நிறைவும் கருத்தனுடையது என்று சொல்லி இருக்கிறது அந்த கருத்தனை நமக்குள் வைத்துக் கொண்டு நாம் குறையாளர்களை போல அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருப்போமானால் நம்முடைய ஆண்டவரை பற்றி நாம் இன்னும் சரியாக அறியவில்லை அலலியா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை யோக அறிந்திருந்தார் அவருக்கு உள்ள ஆண்டவர் இல்லை அப்படி அவருக்கு அவர் பெரிய நம்பிக்கை இழந்து போடுவதெல்லாம் விட்டு தருவார் நான் ஒரு நாள் அவரை பார்க்க முடியும் பார்த்து விட்டால் எல்லாம் கிடைக்கும் நாம் தினசரி ஆண்டவரோடு கூட பேசுகிறோம் ஹலோ இல்லையா அவர் தினமும் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்நிய பாசையினாலும் பரியாச உதவினாலும் இந்த ஜனத்தோடு அவர் பேசுவார் இத்தனை அனுபவம் நம்மிடத்தில் இருந்த போதிலும் நம்முடைய எண்ணம் எல்லாம் அவிசுவாசமான மனநிலை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவசனத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறான் அதுல ஒரு சாட்சி கொடுத்து முடிச்சு ஆறாயிரம் முடிஞ்ச உடனே எதையா இப்படி ரெண்டு கொண்டாட்டி மூணு கொண்டாட்டி வச்சிருக்கிறீங்க என்ன காரணம் எனக்கு அல்லா எங்களுக்கு காடு நிறைய உண்டு மலையை பூரா அவங்களே பங்கு போட்டுருக்காங்க ஒரு பெரிய சொந்தக்காரங்க மாதிரி ஒரு குறிப்புள்ள ஒரு ஏரியா இருக்கும் அவங்க தான் காடு காடெல்லாம் பிரிச்சுக்கிடணும் அவங்க புதுசா வெட்டின காட்டுல யாரும் போகக்கூடாது இப்படி அவங்களே பங்கு போட்டு கொண்டு விவசாயம் பண்ணி நிறைய லட்சக்கணக்கான பணம் வருஷத்தோடு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரிய பணக்காரங்க அதை உடுத்துறதெல்லாம் கோவணம் தான் அவங்க அதான் நல்ல ட்ரெஸ் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நம்ம எல்லாம் குளிச்சு குப்பு குளிச்சு விட்டு தண்ணி கீழே இருக்கிறவங்க குடிக்கிறாங்க நம்ம தான் உயர்ந்த ஜாதி உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் இல்லையா கையில் எடுக்காது குறிச்சி எட்டு நாள் பத்து நாள் ஆயிருக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன நினைச்சுதான் தெரியுமா நாம தான் உயர்ந்த ஆட்கள் பிரியமான தேவஜானமே அவர் சொன்னார் ஏன் இப்படி மூணு நாலு மணி வச்சிருக்கேன்னு கேட்டாக்க என் வேலை செய்ய ஆள் கிடையாது அடுத்த காட்டுக்காரங்க அந்த வேலை சம்பளத்துக்கு யாருமே வேலை செய்ய போக மாட்டாங்க அதனால மூணு நாலு மனைவி ஒரு பத்து பிள்ளைகள் இருந்தா அவன் தான் பெரிய படக்காரன் அந்த ஊர்ல அதனால நாங்கள் அப்படி செய்து அதுக்கு தான் கடவுளை தேடுறாங்க பிரியமானவர்களே இயேசுநாதர் வந்தது எதற்கு தெரியுமா நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக ஹலோ இல்லையா இந்த சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக மாற்றுவதற்காக நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே இந்த தேவனுடைய ஆலயத்தின் விக்கிரகத்துக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாதான் உயிரில்லாததெல்லாம் விக்கிரகம் என்று சொல்லுவேதம் சொல்கின்றது உயிரில்லாத மக்களோடு கூட வாழ்க்கை தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லுவேதம் சொல்கிறது நம்ம ரொம்ப கவனமாக ஆவிக்குரிய மக்களாக மிகவும் தெளிவுடையவராக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லி சொந்தக்காரர் பாய்த்தாலும் சரி ஊரார் பாய்த்தாலும் சரி அதை குறித்து நான் கவலைப்படாதபடி நாம் ஜீவனை பெற்றிருக்கின்றவர்கள் மறித்தவர்கள் மௌனத்தில் இறைஞர்களும் கருத்தரை துணிக்க மாட்டார்கள் நாமோ இது முதற் கொண்டு எந்தென்றைக்கும் கருத்தரை சோத்தரிப்போம் ஹலோலியா பர்வத்தில் போய் ஆண்டவனை துணிப்பதற்காக அழைத்திருக்கிறபடினால் ஆவிக்குரிய வாழ்க்கை மிக கவனமாக இருப்பது நல்லது என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இயேசுநாதர் உலகத்துக்கு வந்தது எதற்கு தெரியுமா ஒரு சபையை உருவாக்குவதற்காக ஒரு பரிசுத்தமான கூட்டத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக அதற்காக தம்மை அதற்காக ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுகிறார் வாசிப்போம் தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமுள்ளதுமான சபையாக தமக்கு முன் நிறுத்துக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் எதற்காக தெரியுமா ஒரு பரிசுத்த கூட்டத்தை உண்டு பண்ணும்படியாக ஒரு பரிசுத்தமான சபையை தமக்கு முன் நிறுத்தும்படியாக தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி சொல்லுகிறது மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று கடைசி நாட்களில் பூமி மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் பூமிக்கு வந்தது எதற்கு தெரியுமா சிறுவிகளை தன்னை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க முடியாது சொல்லும் பொழுது அவர் மறித்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் எதற்கு மறித்தார் தெரியுமா ஒரு சபை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நினைக்கிறது போல சபைக்குழுக்காக சங்கத்துக்காக வரவில்லை ஒரு சபை உண்டு பண்ணுவதற்காக தாமரை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முனைக்கு நான் சுத்திகரித்து கலைஞரை முதலாளிகள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மகிமையுள்ளதும் மாசற்றதுமான சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் பிரியமான தேவ ஜனமே நமக்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை சிறுவையில் ஒப்புக் கொடுத்து அவர் சொன்ன ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பை கொடுத்து நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் எல்லா தீர்க்க தரிசனங்களும் இதில் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது மேன்மையானவராக இருக்கிறோம் என்பதை எண்ணி எப்பொழுது ஆண்டவரை மையப்படுத்த வேண்டும் என்று தேவசமத்திலே சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் எப்படி நமக்கு அந்த வாழ்வு கிடைத்தது எப்படி அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தது என்று பரிசுத்த பாவல் எழுதுவதை வாசிக்கலாம் ரோமருக்கள் நிறுவனம் ஆறாவது பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக மறித்தார் இப்பொழுது பழைத்திருப்பது தேவனுக்காகவே பழைத்திருக்கிறார் தேவனுடைய பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பிழைத்திருக்கிறாரா அதுபோல நாமும் பாவத்துக்கு மறித்தோம் என்று பரிசுத்த பாவல் சொல்லுகின்றார் இதை வாசிக்கலாம் குலோசியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ரோமர் ஆறாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தை வாசிப்போம் மறித்தவன் பாவத்துக்கு நீங்க விடுதலை ஒரே ஆள் மாத்திரம் வாசிக்காதீங்க மற்றவர்கள் வாசிங்க மறித்தவன் பாவத்தின் நீங்க ஆக்கப்பட்டிருக்கிறானே ஆகியான கிறிஸ்துடனே கூட மறித்தவனால் அவருடனே கூட பயிற்சி மறுப்போம் என்று சொல்லி அப்போ சொன்னாங்க பரிசுத்த போயிடுச்சு கிறிஸ்து பாவத்தில் சென்று ஒரு தரம் மறித்தார் அப்படி நாமும் பாவத்திற்கு என்று ஒரு தரம் மறித்திருப்போமானால் கிறிஸ்துடனை கூட பிழைத்திருப்போம் அந்த இயேசு இந்த உலகத்தில் வந்தது நம்மளோடு கூட பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக யார் எப்படி கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருப்பார்கள் தெரியுமா பாவத்திற்கு என்று மறித்தவர்கள் பாவத்துக்கு மறித்தவர்கள் அநேகர் பாவத்திலே மறித்து விட்டார்கள் பாவம் செய்து செய்து ஆத்மா மறித்து இருக்கிறார்கள் நாம் பாவத்திற்கு மறித்தவர்களாக பாவம் இல்லாதபடிக்கு செத்து போகும்படியாக மறித்தவர்களாக இருக்கின்றோம் அதனால தேவனோடு கூட பிழைத்திருக்கிறோம் என்று பால் சொல்கிறார் குலசீர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது திரும்ப அவர் எழுதுகிறார் <coughs> ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துடனே தேவனுக்குள் மறைந்திருக்க ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துடனே தேவனுக்குள் மறைந்திருக்கின்றது பாவத்திற்கு மறுத்தவருடைய ஜீவன்கள் எல்லாம் தேவனோடு கூட இணைந்து விட்டதாம் அந்த ஜீவன் அவர்களுக்குள்ள வந்துவிட்டபடினால் அவருடைய ஜீவன் தேவனோடு கூட இணைந்து விட்டது என்று பவுலடியார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா மகா பெரிய மேன்மை ஒரு பெரிய ரகசியம் ஒரு பைபியின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது எந்த ரகசியம் என்று சொல்லியிருக்கிறபடினால் பிதாவாகி தேவனுடைய மனதில் வைத்திருந்த ரகசியத்தை நம்முடைய அப்போசனுக்கு வெளிப்படுத்தி அதனுடைய வாழ்க்கையை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றபடினால் ஒரு எண்ணம் எல்லாம் இறைவனுக்காகவே வாழ வேண்டும் என்ற எண்ணமாக மாறட்டும் ரோமர் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் எப்படி சொல்லுகின்றார் பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அந்த மரணம் எப்போது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் தெரியுமா ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது பாவமானது முற்றிலுமாக நீங்கி மரணம் என்று சொல்வது அது நம்மை விட்டு அது வெளியேறிவிடுகின்றது எப்படி மாமிசத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அந்த ரத்தம் வெளியேற்றி வெளியேறிவிட்டவுடனே இந்த பாடி மறித்து விடுகின்றது அதுபோல ஆன்மாவில் இருக்கிற பாவமெல்லாம் அறிக்கை செய்து வெளியேற்றினவுடனே அந்த ஆத்மா பாவத்திற்கு மறித்து விடுகிறது பாவம் இல்லாத ஒரு தன்மை அடைந்து விடுகின்றது அங்கே அவருடைய ஜீவனுடைய பிரவேசிக்க ஆரம்பிக்கின்றது அமாலியா ஞானசாமி அவரோடு கூட மறித்தவர்களாக இருக்கிறேன் என்று கொடுக்கிற ஞானசாமி எதற்கு தெரியுமா மக்களை பாவம் போக கழுவதற்காக பாவத்திற்கு மறிக்க வைப்பதற்காக பாவம் இல்லாத ஒரு வாழ்வை கொடுப்பதற்காக ஞானஸ்தானம் தரப்படுகின்றது இது அடைந்து கொண்ட மக்களாகி நம்ம எல்லாரும் பாய்க்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவித்தவர் தண்ணீரில் முக்கிறது மாத்திரம் ஞானஸ்தானம் இல்லை தனசரி ஆற்றல் உலகத்தில் முங்கி குளிக்கிறாங்க அதுவே போதும் என்று எல்லாரும் எண்ணிக்கொள்கிறார்கள் அப்படி இல்லாதபடிக்கு ஞானசாகம் என்று சொல்வது பாவம் போக கழுவப்படுவது பாவத்திற்கு ஒரு மனுஷனை மறிக்க வைப்பது என்று எழுதியிருக்கிறபடினால் அப்படி மறிக்கின்றவர்களுக்குள்ளே இறைவனுடைய ஜீவன் தங்கியிருக்கிறது என்று பரிசுத்தவியதன் சொல்லுகின்றது ரொம்ப ஆறு மூன்றாவது வசனத்திலும் அதை வாசிக்கின்றோம் கிறிஸ்தியசுக்குள்ளாக ஞானசானம் பெற்ற நாம் அனைவரும் അവരുടെ മരണത്തിക്കുള്ളാകെ ഞാൻ സ്ഥാനപ്പെട്ടത് അറിയാതിരിക്കുന്നീர்களா ஹalleluya இயேசுநாதர் பூமியில இருந்து நின்றது எதற்கு தெரியுமா நம்முடைய பாவத்திற்காக மறிப்பதற்காக அந்த மரணத்தை நாம் ஞானஸ்தானத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரும் நாமும் ஒன்றாக மாறிவிடுகிறோம் என்று பரிசுத்ததெல்லாம் சொல்லுகின்றது மற்றபடி இயேசுநாதர் கும்பிடுற எல்லாரும் இயேசுநாதர்கள் இணைந்து கொள்ள முடிகிறதில்லை பாவத்தை விட்டு விலகிவிட முடிகிறதில்லை இந்த பாவ மன்னிப்பது என்று ஞானஸ்தானம் பெறும் இந்த ஐக்கியம் நமக்கு உண்டாகிறது என்று பரிசுத்தை வேதம் படிப்பிக்கிறது அதற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்வோமாக வெளிப்படுத்தலாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள ரகசியத்தை வாசிக்கலாம் சிறிய நிலத்திலே இயேசுநாதர் பிறந்தாராம் அதனால கடைசி நாட்களே தேர்ந்த திருச்சபை தேவனுடைய வேலையை செய்து முடிப்பதற்கு ஒரு ஆன்மகவை கருத்தில் உண்டு கொண்டு அது ஒரு சிறிய நிலத்திலிருந்து பிறக்கிறது என்று இங்கு பரிசுத்த ஆவியை நிர்ணயித்திருக்கிறார் வாசிப்போம் அன்றைய பெரிய ஒரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதகங்களே சந்திரனும் அவள் சிரசின் மேல் பன்னிரண்டு நட்சத்திரமுள்ள கிரீடமும் இருந்தன அவள் கற்போதியா இருந்து பிரசவ அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வரிசற்பம் வலு சர்ப்பம் இருந்தது அதன் வாழ் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்று ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிட்டு பிரசவப்பட்டிருந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படி அந்த வலு சிற்பம் அவளுக்கு முன்பாக நின்றது சகல ஜாதிகளை இரும்பு கோலால் ஆளுகை செய்ய ஆண் பிள்ளை அவள் பெற்றால் அவருடைய பிள்ளை தேவனத்துக்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்க போறது என்று சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது எதை இயேசுநாதனை கும்பலிடம் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்று தவிர நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவ்வளவு பெரிய திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதை அவர் அறியாதிருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அகிலால ஸ்ரீனிடத்தில் பிறந்தவராகிய தேவகுமாரனுடைய வேலையை பூர்ணமாக நிறைவேற்றி முடிப்பதற்கு கடைசி நாட்களில் ஒரு ஸ்திரீயாகிய சபை ஆண்டு உருவாக்குகிறார் என்றும் அந்த சபையின் மூலமாக ஒரு ஆண்களை பெருமைத்து அது மூலமாக சாத்தானுடைய கிரிகளை அழிக்க வேண்டும் என்று தேன் திட்டமிட்டிருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது இது அறிந்து கொள்ளாலும் நிச்சயமாக சாத்தானுடைய தந்திரத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளவே மாட்டார் எல்லாரையும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாற்றிவிட முடியுமே தவிர அவளை பூர்ணப்படுத்துவதற்கு யாராலும் முடியாது ஒரு அடையாளத்தவர் தரிசனத்தில் காண்கிறார் ஏவான் தனக்கு பின்னாலே நடக்கிற சம்பவத்தை சொல் கடைசி நாட்களிலே பூமியில நிற்பார் என்று சொல்லி விதமாக யோபு சொல்கின்றார் கடைசி நாட்கள் இப்படி ஒரு ஆலயம் சபை எழுந்தும் என்று சொல்லி விவசாய திருக்கத்தரசி சொல்லி இருக்கிறார் வாசிக்கலாம் விவசாயம் இரண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனம் கடைசி நாட்களில் கர்த்தனுடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதம் கொடுமுறையில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் பிரதான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நான் கருத்தரின் பெரியத்துக்கு யாக்கோபன் தேவனுடைய ஆலயத்துக்கு போவாருங்கள் அவர் தனது வழிகளை நமக்கு போதிப்பார் நாங்கள் ஒரு பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏழில் சீவனிருந்து வேதமும் இருந்து கருத்தனுடைய வசனங்கள் இப்படி கடைசி நாட்களில் கருத்தனுடைய ஆலயம் இப்படி எழும்பும் என்று சுரித்திருக்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது திரையான ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள் நம் கருத்துடைய பருவத்துக்கு யாக்கோபன் தேவனுடைய ஆலயத்தில் போவார்கள் அவர் தன்னுடைய வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவருடைய பாதைகளை நடப்போம் என்பார்கள் இப்ப ஆண்டனுடைய வழியை போதிக்கணுக்கு ஆள் கிடையாது தெரியும் சிலருக்கு இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் உடுத்தணும் இப்படித்தான் நடக்கணும் தெரியும் ஐயா அப்படி சொன்ன யாரும் வர மாட்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் நமக்கு எதுக்கு நம்முடைய பாக்கெட்டு நரம்போட ஆளை விட்டு போகணும் அவ்வளவுதான் அப்படிதான் ஊழிய காலம் நடக்கும் டிவி பிரசங்கமா இருந்தாலும் மேட பிரசங்கமா இருந்தாலும் கன்வென்ஷன் கூட்டமாக இருந்தாலும் சபை கூட்டமாக இருந்தாலும் அதைத்தான் பேசுகின்றார்களே தவிர இறைவனுடைய வழி இதுதான் இப்படி போனால் மாத்திரம்தான் ரட்சிப்பு உண்டு பரலோகம் உண்டு என்று சொன்னவர்களுக்கு ஆட்கள் இல்லை என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் ஆகையினால கத்தோடைய ஆலயமாக பருவதும் கடைசி நாட்களே பர்வதங்களுக்கு மேலாக இருக்கிற எல்லா சபைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும் சகல ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் இப்படி ஒரு சிறிய அந்த வெளிப்படுத்தலாக யோகாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இதுதான் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்னால் வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தல் இயேசுநாதர் பிறந்த பிறகு அவர் சிலுவையில மறித்து உயிர்த்தெழுந்து தெளிந்து இதனால் சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்து சபை ஸ்தாபிக்கப்பட்ட கடைசி நாட்களிலே யோவான போசலும் பத்மதிகளை நாடு நடத்தப்பட்ட பொழுது அந்த மாதிரி சிறைச்சாலைக்காக நாடு கடத்தி மனுஷ சஞ்சாரம் இல்லாத மிருக ஜீவன்கள் வாழ்ந்து கொண்டது தீவில் இருக்கும் பொழுது தரிசனத்தை கண்டு இப்படி எழுதுகிறார் இன்னொரு ஸ்திரி ஒன்று எழுந்து போகிறது அந்த ஏசாஜிற்கு தரிசி கண்ட தரிசனத்தை அவர் திரும்ப நினை கூர்ந்து இப்படி தரிசனம் காணுகிறார் பெரிய அடையாளம் ஒன்று வானத்திலே காணப்பட்டது என்றால் ஒரு சிறிய சூரியன் அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கடை சந்தர்ப்பம் அவள் சரசின் மேலே பன்னிரண்டு நட்சத்திரம் உள்ள கிரீடம் இருந்தது அவள் கடப்பாவதியாயிருந்து பிரசவம் எதிரப்பட்டு பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அப்பொழுது இன்னொரு அடையாளத்தை பார்க்கிறார் அலறியா அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சேப்பான ஒரு வலுசற்பம் இருந்தது அதுதான் வானாலே நட்சத்திரங்களில் மூன்று பங்கை இழுத்து அவைகளை பூமியில விளத்தளித்து பிரசவப்படும் அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த மனுசற்பம் அவளுக்கு முன்பாக நின்றது அநேக பரிசுத்தவான்கள் விளத்தள்ளி விட்டதா நீ அந்த சிறு அந்த சிறிய பிள்ளை பிறப்பது அந்த பிள்ளையை விளங்கிவிட வேண்டும் என்று அந்த மலசற்பம் நின்றது என்று சொல்லி யோகாநிதமாக எழுதுகின்றார் அப்படியானால் அந்த பூரணமான வேலை யாரும் செய்யக்கூடாது மக்கள் பூரணப்பட்ட வருகைக்கு பொருளாக எடுத்துக் கொள்ளப்படக்கூடாது என்று தடை செய்வதற்காக அந்த வலுசற்பம் கோபாவேசமாக தன்னுடைய முழு ஆளுகை உலகத்திற்கிற எல்லா ஆளுகையின் ஆளுநர்களோடு சேர்ந்து தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கின்ற காலத்திலே அந்த ஆண் பிள்ளை தேனிடத்தின் தேனுடைய சிங்காசனத்தை எடுத்துக் கொள்ளப்பட்டது ஐந்தாவது வசனம் சகல ஜாதிகளின் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள் சகல ஜாதிகளின் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள் பிள்ளை தேவனத்துக்கும் அவளை சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது தேவனத்துக்கு சிங்காசனத்தை சிங்காசனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது எந்த பரிசுத்த யோகான் எழுதியிருக்கிறது எப்படி ஒரு ஆண் பிள்ளை ஒரு சிறிய ஒரு கண்ணியை கற்பதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள் என்று திருக்கத்தரிசி ஆகிய ஏசாய சொல்லியிருந்தார் அன்றிருந்த வேத பண்டிகைகளை ஒத்துக்கொள்ளவில்லை அந்த ஏழை குடும்பத்தில் கஞ்சிக்கில்லாத குடும்பத்தில் பிறந்து விட்டபடினாலே ஏழைகளை சீசனாக கூட்டி வைத்திருந்தபடினாலே கல்வி அறிவு இல்லாதபடினாலே அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ள முடியாதபடி தள்ளி வைத்து விட்டார்கள் அதில் அவரோடு கூட கூட்டமட்டமாக மக்கள் சேர்ந்தார்கள் சிலுவில் அடித்தவர் உயிர் தெழுந்த பிறகு அதிர்ச்சி அடைந்தார்கள் சீசனுடைய வல்லமையான பிரசங்கத்தினாலே அற்புத அடையாளத்தினால பிரதான ஆசாரியர்கள் சந்திக்கப்படும்படியாக பெரிய அற்புதங்களை கருத்து நடப்பித்துக் கொண்டிருந்தார் அதுபோல் அந்த கடைசி நாட்களிலே ஒரு ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளை பருவாள் என்று வேதம் சொல்லுகின்றது இதை அறியாம இருக்கிற மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் நாம சேரலாம் ஓடியோம் நாம் வேதம் இன்று எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் பிரசங்கித்தது போதும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சரியாக பிரசங்கிக்கவில்லை என்பது நமக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் அதனால் அருமையான தேவஜானமே ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால் அது தேவனிடத்துக்கும் தேவடைய சிங்கவாசனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது ஹலே இல்லையோ இயேசுநாதர் பூமியிலே வந்த பிறகு நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் நேற்று வெளித்தரப்பட்டிருக்கிறது அவைகள் திருச்சபைக்கு அறிவிக்கப்படுகிறது ஆவியாளர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஹலலியா சபைக்கு மாத்திரம்தான் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுமே தவிர வெளியுள்ளவர்கள் வெளிப்படுத்தப்பட மாட்டார் இயேசுநாதர் மூன்று ஆண்டுகள் உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது அற்புதங்களை செய்தார் அடையாளங்களை செய்தார் அப்பங்க ஆசீர்வத்து கொடுத்தார் மக்களுக்கு போதிக்கும் போதெல்லாம் ஓமானமாக பரவராஜி ஒரு கடவுளை விலைக்கொப்பா இருக்கிறது அது கடல்ல மீன் பிடிக்கிற ஒரு வலைக்கொப்பாக இருக்கு பிடித்த வாழ்க்கொப்பாக இருக்கு பிடித்து ஓமானமாக தான் சொல்லிக் கொண்டிருந்தாரே தவிர விளக்கமாக மக்களுக்கு சொல்லவில்லை சீசனில் கேட்கிறார்கள் அவர்களுக்கு ஓமானமாக சொல்கிறீரே எங்களுக்கு மாத்திரம் விளங்கி தருகிறேன் என்ன காரணம் என்று கேட்டபொழுது அவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக அப்படி செய்யப்படுகிறது இன்றைய பிரசங்கங்களெல்லாம் மக்களுக்கு பிரசங்கப்பட வேதத்தை பற்றி சரியாக பிரசங்கிக்காதபடி சில விசுவாசத்தில் கிடைத்த நன்மைகளை மாத்திரம் பிரசங்கிப்பதற்கு காரணம் என தெரியுமா அவர்கள் மற்றது புரிந்து கொள்ள வேண்டாம் என்று செய்யப்படுகிறது அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை நமக்கு கருத்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் அதை அறிந்திருக்கிறபடி நான் கை கொண்டிருக்கின்றபடி நான் நம்முடைய எதிர்காலம் புனிதமானது நம் மகிமையான இடத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கருத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒரு ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால் இருப்பு கோலால் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆண்மகளை பெற்றால் சாத்தாவுடைய வல்லமைகளை அழித்து தேவஜனங்களை படத்தில் அமர்ந்து உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பெருந்தலையை கருத்தர் உருவாக்குவார் என்று சொல்லி வேலை பெற்று இருக்கின்றது போல அந்த வெளிப்பாட்டுக்குள்ளே நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம் நம்மளுக்கெல்லாம் தரிசனம் காட்சியின் மூலமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது இயேசுநாதர் பிறப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் யோனுக்கு அந்த தரிசனம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களை பூமியில் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அவ்வளவுதான் அவருக்கு வெளிப்படுத்த விவசாயம் சொல்லும் பொழுது ஒரு கண்ணிகை கற்போதியாக ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்னார் அடுத்த ஒரு சிலுவையில் அடிக்க அவர் பாடுபட பாடுபடக்கூடிய நாசனாக மறித்தவராக மறித்த பிறகு பாவிகளோடு அடக்கம் பண்ண வேண்டும் என்று எண்ணினார்கள் ஐஸ்வர்யங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி அவர் தீர்க்கதரிசனம் சொன்னது போல அது நடந்து முடிந்து விட்டது இது நடக்கும்படியாக எழுதப்பட்டவர்களெல்லாம் நிறைவேறப் போகின்றது பத்மேனும் தீவில் இருக்கும் பொழுது தேவ தரிசனம் கண்டு யோவான் எழுதியிருக்கின்றார் அது நிறைவேறப் போகின்றபடினால் நாம் பாக்கியவான்களாக இருக்கின்றோம் பிள்ளை பேற்றினால் தான் ரட்சிப்பு உண்டாகதான் பூர்ண ரட்சிப்பு கிடைப்பது எப்ப கிடைக்கும் தெரியுமா இந்த பிள்ளை பேர் எப்படி அந்த ஆண் செவியானவள் ஒரு ஆண் பிள்ளை எப்படி பெற்றெடுக்க போகின்றாலோ அது வந்து மரணமடைந்து எப்படி மகிழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரலகத்தில் சொல்ல போகின்றதோ அப்பொழுதுதான் திருச்செவியாகிய ஸ்திரீக்கு பூர்ண ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி அப்போசனாகி பரிசுத்த போல் தீவிரத்தைக்கு நிறுவனம் எழுதும் பொழுது இப்படி ஒரு வாசகம் எழுதியிருக்கிறார் ஒன்றிய மூத்தையில் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேச்சினாலே ரட்சிக்கப்படுவாள் என்று இருக்கு அப்படியானா குழந்தை பிறந்த பொம்பளைதான் ரட்சிக்கப்படும் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இது வேதவாக்கி ரட்சிக்கப்படாதே குழந்தை பெறாலும் கண்ணியில் எல்லாருமே ஆன்மீக ரட்சிப்பு அடைந்து கொண்டுதான் இருக்கிறார் திருச்சபைக்கு அது எழுதப்பட்டிருக்கின்றது பவுல் இடையிடையே திருச்சபை நான் சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்து எழுதுகிறேன் என்றெல்லாம் சொல்வார் கணவன் மனைவி எழுத்து வரும்போது திடீர்னு ஒரு வார்த்தை போடுவார் கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்வார் இந்த இடத்திலே அயுதமாக எழுதுகிறார் அதாவது விதமாய் விசுவாசத்திலே உறுதியுள்ளவனாக பரிசுத்தில நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பற்றி அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவார் சபையின் பிள்ளைகள் எல்லாரும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை நிலை கொண்டிருந்தால் விழுந்து முகாதபடிக்கு பின்னாடி விடாதபடிக்கு நிலைவரமாக நிலை கொண்டிருந்தால் அந்த பிள்ளை பேற்றினால் ரசிக்கப்படுவார்கள் தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது ரட்சிப்பை அறிந்தும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் நிச்சயம் எழுதியிருக்கின்றபடினால் அந்த ரட்சிப்பு எப்போ கிடைக்கும் என்றால் இந்த பிள்ளை ஆண்பு இந்த சிறிய ஆண்டுகள் ஆண்பிழையை பெற்ற பொழுது நடக்கும் என்று சொல்லி பரிசுத்தமாக சொல்லுகின்றார் அந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றோம் அடுத்தவை நடக்க போறோம் என்பதை அறிந்திருக்கிறபடினால் ஆண்டு நாம் சோத்தரிப்போமாக எபேசியர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது விஷயத்தை வாசிக்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற சோதனையில மகா பெரிய ஒரு சோதனை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது அது என்ன என்று தெளிவு வாசிக்கலாம் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு ஏனெனில் மாமிசத்தோடு ரத்தத்தோடும் அல்ல அநேகர் மாமிசத்தோடு ரத்தத்தோடும் உள்ள போராட்டத்தில் ஜெயம் பெற்றுவிட்டோம் இப்ப நம்ம அநேகருக்கு மாமிச போராட்டம் வருகிறது இல்லை பலர் அதிலேயே விழுந்து விழுந்து கிடக்கிறார்கள் அது மேல செல்லவே முடியாத காரியம் மாமிசத்தை ஏதாவது ஒரு டெஸ்ட்ல பாஸ் பண்ணவங்க தான் அடுத்த டெஸ்ட் விடுவாங்க அப்படி விட்டு விட்டுதான் தான் பெரிய சாம்பியனோட விட்டு அவங்க உலக ஒலிம்பிக் எல்லாம் போய் மெடல் எல்லாம் வாங்கி வருகிறார்கள் முதல் சென்றிலே தோத்து போனவங்க மறுபடியும் வீரர்களாக எடுக்கிறது இல்லை அதுபோல பரிசுத்தாவில் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் மாமிசத்தோடு ரத்தத்தோடு உள்ள போராட்டத்தில் ஜெயம் பெறாதவர்கள் அடுத்த போராட்டத்தில் வர முடியாது விழுந்து போய்விட்டார் என்பது என்னுடைய பொருள் ஆகினாலே மாமிசத்தோடு ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் உலகத்துள்ள அதிகாரங்கள் இப்படி கிறிஸ்தவனா இருந்த வேலை கிடையாது ப்ரொமோஷன் கிடையாது அப்படி போல இதெல்லாம் போராட்டம் சிலவர்கள் விழுந்துடுறாங்க ஐயோ பிழைப்பு போயிடுமே சலுகை போயிடுமே சம்பளம் போயிடுமே பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு கிறிஸ்தவனாக இருக்க மனம் இல்லாதபடிக்கு அப்படி இப்ப சர்டிபிகேட் வாங்கி அந்த அதிகாரத்துக்கு பயந்து வாழ்கிறார்கள் பிரச்சனைகளோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் அதாவது உலகத்தில் இருக்கிற சாத்தானுடைய ஆளுகைக்கு ஆளுகை அந்தகார சக்திகள் எல்லாம் வந்து பாவ போராட்டங்களை தன்னுடைய போராடுகின்றது அதில் மாத்திரமல்ல கடைசியாக வானமண்டலங்களில் உள்ள பொருளாத ஆவிகளின் செயலோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு இப்போ அந்த ஆவிகளெல்லாம் இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம் ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை கண்டமடணும்னு அந்த மானமன்றத்துள்ள ஆவிகள் வேறு கலராக இருக்கிறது வேறு தோற்றமாக இருக்கிறது அதில் வந்து போராடுவதை காண முடிகின்றது அதிலிருந்து வெற்றி பெற வேண்டுமானால் நமக்கு சரியான ஆவிக்குரிய வல்லமை வேண்டும் விசுவாசம் வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த போராட்டம் எப்படி நமக்கு மாறும் என்று சொன்னால் அந்த பிள்ளை ஆண் பிள்ளை பெற்ற பிறகு பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் ஹலலியாம் அவருடைய சதித்தண்டத்தின் ஒரு பெரிய வேலை தெரியுமா சாத்தா என்ன செய்வான் பாருங்க வியாதியை கொடுக்க மாட்டான் நஷ்டத்தை கொடுக்க மாட்டான் நஷ்டத்தை கொடுக்க மாட்டான் என்ன கொடுப்பான் என்று சொல்லி நன்றாக தெரிந்து கொள்ளுங்க அது நம்ம அநேகருடைய உலகத்தில் உருவாகி வந்து கொண்டே இருக்கிறது வாசிக்கலாம் வெளிப்படுத்த பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனம் உலகமனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாய பெரிய வல்சர்பம் தள்ளப்பட்டது உலகமனைத்தையும் மோசம் போக்கக்கூடிய பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்படுற வல்சர்பம் பூமியிலே தள்ளப்பட்டது அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார் அதனோடு அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இப்போது ரட்சிப்பும் வல்லமை தேவடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது உண்டாகிறது ஆமா ரட்சிப்பு பூர்ணமான ரட்சிப்பு எப்போ உண்டாக தெரியுமா அந்த சாத்தான்களை தள்ளப்பட்ட பிறகு அவருடைய வல்லமைகளை தள்ளப்பட்ட பிறகுதான் இந்த பூர்ண ரட்சிப்பு மக்களுக்கு கிடைக்க முடியும் ஆகினால பிள்ளை பேற்றினால ரட்சிக்கப்படுவாள் அந்த பிள்ளைதான் மேலே போய் இந்த வேலை செய்கிறது அது நாம் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் இனிதமாக ரட்சிப்பும் வல்லமையும் இப்பொழுது நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தம் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு இரவும் பகலுடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் ஒருவர் ஒருவர் குற்றம் சாட்டுகிறோம் இந்த வேலை இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்திலே பரவனாக எழுந்திருக்கின்றது நேசித்தவர்களை நேற்று வரைக்கும் அன்பாக வைத்திருந்தவர்களை இன்றைக்கு அவர்களை குற்றம் கண்டுபிடிப்பதும் குற்றம் சாட்டுவதும் இப்படிப்பட்டதான உணர்வுகள் ஏன் வந்தது என்று சொல்ல உணராமல் இருக்கிற காரணம் தெரியுமா அந்த மாநமண்டலத்தில் பொருளாத ஆளுடைய சேனைகளை இறங்கி இருக்கின்றது அப்படிப்பட்ட எழுச்சிகள் உண்டாயிருக்கின்றது இவர் இந்த விடுதலை எப்போ கிடைக்க போது தெரியுமா அது கீழே விழ தள்ளப்பட்ட போது ஹலோலியா ஹலோலியா இந்த ஒற்றுமோகர்கள் மக்கள் உண்டாகி உண்டாகி தேவ வல்லமையில் குறைந்து பரிசுத்தம் குறைந்து தேவ பிரசன்னம் குறைந்து நம்முடைய ஆவிக்கு விஜயத்தில் ஒரு வீழ்ச்சி உண்டாகக்கூடிய நிலையை சாத்தான் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான் ஆனால் நாம் ஜெபித்து அதை பாதுகாத்து வைத்திருக்கின்றோம் அந்த கிரியைகள் பூர்ணமாக அழிக்கப்படுவது எப்ப தெரியுமா அவன் தள்ளப்பட்ட பிறகு இருந்து நம்முடைய சகோதரர் மீது குற்றம் சுமத்து பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போறான் அருமையான தேவஜானமே இப்படிப்பட்ட எல்லா ஏற்பாடுகளும் வேதத்தினிடையே திருச்சபைக்கு அது கையளிக்கப்பட்டு இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்து ஆண் பிள்ளை பெற வேண்டியதே பாக்கியான ஒரு காலமாக இருக்க என்பதை அறிவித்துக் கொள்ள அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லா இடங்களிலும் உருவாகி இருக்க மறைமுகமாக ஒருவர் ஒருவர் கடுத்து பேசுகிறது ஒருவர் குற்றம் சாட்டுகின்ற ஒரு மனதில் எல்லாருக்கும் உருவாகி இருப்பதன் காரணம் என்னவென்றால் இந்த ஆவிகளை இறங்கி போராடி கொண்டிருக்கிறபடினால் நம்ம மிக கவனமாக ஏன் நமக்கு இந்த எண்ணம் வந்தது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு அறிக்கை செய்து விட்டுவிட்டு தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தேவ சமூகத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இது சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரமாக இருக்கின்றது இங்கே வெளிப்படுத்தும் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தை வாசிக்கும் போது யார் தள்ளுகிறது எப்போது தள்ளப்படுவாள் என்று இங்கு விளக்கம் எழுதியிருக்கிறத வாசிக்கிறான் வானத்தை யுத்தம் உண்டாயிற்று மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலுசெருப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் மலுசற்பம் அவனை சேர்ந்த தூதர்களை யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை வானத்தில் இருந்த இடம் காணப்படாமல் போய்விட்டது பூமியிலே தள்ளப்பட்டது மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் பொதுவாக எல்லாரும் இப்பொழுது மிகாவில் என்று ஒரு தூதன் இருக்கிறார் அவர் தான் தள்ளுவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல மிகாவேலுக்கு நம்முடைய தமிழ் ஜனங்களை பாதுகாப்பதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் சாத்தானோடு போர் புரிவதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு அந்த அதிகாரத்தை தேவன் திருச்சபையினுடைய தலைமைக்கு கொடுத்திருக்கிறார் என்று அந்த மிகாவேலே தானியல் இடத்தில் வந்து சொன்னதாக தானியலின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரி இருபத்தி ஒன்னாவது வசனத்தில் வாசிக்கலாம் சக்தி எழுத்தில் கண்டிருக்கிறது நான் உனக்கு அதாவது ஏற்கனவே வேதத்தில் எழுதியிருக்கிற ஒரு காரியத்தை நான் உனக்கு தெரிவிப்பேன் உங்கள் அதிபதியாகி மிகாவினை தவிர என்னோடு கூட சாத்தானுக்கு விரோதமாய் பலன் கொள்கிற வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி மிகாவேல் தூதன் சொல்லுகிறார் எப்ப சொன்னார் தெரியுமா தானியலுக்கு ஒரு பெரிய வெளிப்படுத்தலுக்கான விளக்கம் கிடைக்கவில்லை ஜெயமணி கொண்டிருந்தார் இருபத்தோரு நாள் வரைக்கும் பதில் கிடைக்கவில்லை ஆனா வேதத்தில் சொல்லியிருக்கிற மிக அவர் வந்து காவிரியில் சொன்ன மிகவும் பிரியமானவன் ஆகினால் வேண்டிக் கொள்ளும் தொடங்கின பொழுதே கற்றல் வெளிப்பட்டது ஆனாலும் நான் இங்கே பெருசியா தேசத்தை அதிபதி தடுத்து விட்டான் என்று சொல்லி கிளை சொல்லுகிறார் காவிரியில் தூதன் வானமடத்தில் பொல்லாதவர்களுடைய சேனைகள் எல்லாம் தானியல் அந்த காவிரியில் தூதனை தடை செய்துவிட்டு என்னையோ பெரிய பக்தன் சொன்ன உடனே போடுமோ பேசாம அங்கே இருமான் சொல்லிட்டு காவிரியில தடுத்து வைத்து விட்டார்கள் இருபத்தோரு நாட்களுக்கு பிறகு மிகாவில் வந்து அந்த யுத்தம் பண்ணி காவிரியில் விடுதலையாக்கி இங்கிருந்து செய்தியில் அறிவிக்கப்பட்ட பிறகு மிகாவேலை சொல்லுகின்றார் சத்திய எழுத்தில் கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன் உங்கள் அதிபதியாகிய மிகாவினை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரதமாய் பலன் கொள்கிற வேறு ஒருவரும் இல்லை அந்த பனிரெண்டாம் அதிகாரம் தானியல் புத்தகம் ஒன்றாவது வசனம் வாசிக்கலாம் உன் ஜனத்தின் புத்திரனுக்காக இருக்கிற பெரிய அதிபதியாக மிகாவில காலத்திலே எழும்புவான் உன் ஜனத்தின் புத்திரனுக்காக இருக்கிற பெரிய அதிபதியாகி மிகாவில காலத்தில் எழும்புவான் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் அவர்கள் அவர் என்ன ஜீவபுசத்தில் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய திருச்சபின் பிள்ளைகளை மாத்திரம் விடுவிக்கப்படுவார்கள் அப்படி அல்லாத எல்லாரையும் அந்தி கிறிஸ்து தன்னுடைய முத்திரைகளை குத்தி தன்னுடைய ஆளாக்கி அழிப்பதற்கு திட்டமிடுகிற போராட்டம் கடைசி நாட்கள் வரும் யாதொரு ஜாதியாரும் தோன்றின காலம் முதல் உண்டாயிருக்கால மகா ஆபத்து காலங்கள் இன்னைக்கு வரப்போகின்றது தேவ ஜனங்களுக்கு மிகுந்த கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு காலம் எல்லாரும் முத்தரை குத்திக் கொண்டு அந்த கூட கடந்து போயிடுவார்கள் புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் விடுவிக்கப்படுவார்கள் ஆகினாலும் மிகாவில் என்று சொல்லக்கூடிய எப்படி எலியாவின் ஆவி போடைவர் என்று சொல்லியிருப்பது போல அந்த மிகாவை போல சாத்தானை எதிர்த்தும் இருக்கக்கூடிய திராணி உள்ள மன்னமையுள்ள ஒரு ஆளை கருத்தர் எழுப்பி சாத்தானை கிளைகளை தள்ளி நிமிடமாக திருச்சபன் பிள்ளைகளை பாதுகாக்க போகிறார் என்று திருமறையில் இந்த ரகசியம் எல்லாம் வெளியிட்டு யாரோ ஒரு சம்மந்த நான் பிரசங்கிக்கல தேவனுடைய வார்த்தைகளை நான் பிரசங்கிக்கிறோம் பிரியமான தேவ ஜனமே இதெல்லாம் தீர்க்க தரிசனங்களாக நான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று கடைசி நாட்களில் உயிரோடு இருப்பார் என்று பூமியை நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன் அதுபோல கடைசி நாட்களில் போகிற காரியங்கள் எல்லாம் வெளியிருக்கின்றது அது திருச்சபைக்கு ஆவியாளர்கள் வெளிப்படுத்தி தந்திருக்கிறபடினா நம் திருச்சபைக்குள்ளே பிரசுகிற வெளியுள்ள மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அதனால திருச்சபைக்கு மாத்திரமே காது உள்ளவன் கேட்கு கடவன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காது உள்ளவன் கேட்கு கடவன் என்று இறையேசி சொல்லியிருக்கிறார் அதனால் பிரியமான தமிழ் ஜனமே அப்படி இயேசு கிறிஸ்து அடுத்த போகும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது இழந்திருப்பார்கள் அன்றைக்கு உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும் மர்வமடைந்து ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோமா ஹலோ இயேசுநாதனது பூமிக்கு வந்தவருடைய நோக்கம் என்ன தெரியுமா நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தொழுந்து மறுபடி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நம்மை அவருக்குள்ளாக மாற வைத்து புதிய சிறுசிகளாக பெறும் கிறிஸ்து கொண்டிருந்தால் புது சிறுசியாக இருக்கிறான் பழையவர்கள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினே அமிதமாய் கிறிஸ்துகள் வாழ்ந்து மறித்து போகும் பிரகாரமான மன்னத்தை சந்தித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் இரண்டாவது உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும் மர்வமாகி பானத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம் ஒன்று சொன்னிக்கிறேன் நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் எல்லாருக்கும் இயேசுநாதர் வருவார் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும் இயேசுநாதர் வருகை இருந்தால் என்ன செய்யும் என்று சொல்லி மாத்திரம் தெரியாது வரவேற்பு போகணும் சொல்லி தெரியும் ஆனால் தான் போகுமா என்பது உறுதியாக தெரியாது அந்த உறுதியை கருத்து நமக்கு தந்திருக்கிறார் காரணம் கருத்து நம்மோடு கூட இருக்கிற கிறிஸ்துவுக்குள் வாழும்படியாக கிறிஸ்துகள் வாழ்ந்து மறித்திருந்த மனுஷத்துவான்மையோடு கூட சேர்ந்து கிறிஸ்துகள் வாழ்ந்து ஈரோடு இருக்கிற மனுஷத்துவான்மை ஈரோடு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் ஏனில் கருத்துருவாமை ஆறு வாரத்தோடும் பிரதான தூவிட சத்தத்தோடும் தேவை காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் அதனால ஒருவர் ஒருவர் பார்க்கும்போது கஷ்டப்படுற மக்களை பார்த்து என்ன சொல்லணுமா எனக்கும் கஷ்டம்தான் கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனமே தெரியல இப்படி சொல்லக்கூடாதான் இதைத்தான் சொல்லணுமா இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் நான் உயிர்த்து பரலகம் செல்ல போகிறோம் கடைசி வாசிய ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததினாலே அவர் அனுவாரிச்சில் ஒத்த சிந்து மறித்ததினாலும் அடைந்திருக்கிற வாழ்வு எத்தனை பெரியது அவர் உயிர் தொடர்ந்து பரலோகத்துக்கு சென்றதினால் நமக்கு அவருடைய ஜீவனை தந்திருக்கிறார் இப்ப நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் அவர் திருச்சியை தந்து திருச்சபையின் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாத்து மானமடத்தில் பொல்லாத ஆளுடைய சேவையுடைய கருத்து நம்மை விடுதலையாக்கி அந்த ஆண்களை பெறும் பெறும்போது சிறிய ஆண்கள் ரசிக்கப்படுவார் என்று சொல்ல வேத வாக்கியத்தின்படி அந்த பூர்ணமான ரட்சிப்பை நம்மை வழிநடத்துவது மாத்திரமல்ல இயேசு வரும்பொழுது நம்மை பரலகத்துக்கு அழைத்துக் கொண்டு போகிறார் ஹலோ மீயா ஹலோ மீயா அது குறித்து குலோசின் மூணாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம் நீங்கள் மறித்தீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு மூணு நாலு வசனம் நீங்கள் பாவத்துக்கு மறித்து விட்டீர்கள் இப்போ உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட ஜீவனுக்குள் மறைந்திருக்கிறது நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள் அலேலியா கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு அடைந்திருக்கிற மேன்மேன தெரியுமா பாவத்திற்கு விட்டு நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோட ஜீவனுக்குள் மறைந்து இருக்கின்றது அது யாருக்கும் தெரியாது நமக்கு தெரியும் நாம் கடவுளோடு கூட இருக்கிறோம் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அந்த கிறிஸ்து மகிமையில வெளிப்படும் போது நாம அவரோடு கூட மகிமையில வெளிப்படும் மகிமை என்றால் அவரை போன்ற சாயல வெளிப்பட போகிறோமா அப்பொழுதுதான் இந்த உலக நம்மை பார்க்க போகின்றது அலோலியா அலோலியா அதனால் அருமையான தேவ ஜனமே ஏது சொன்னது போல மீட்பர் ஏறி இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அவருக்கு அவர்தான் வெளிப்படுத்தல் நமக்கு வெளிப்படுத்தல் அடுத்து இயேசு வரப்போகிறார் அலோலியா அலோலியா அவர் மகிமையுள்ளவராக வரப்போகின்றார் நம்ம எல்லாரும் மகிமையடைய செய்து நம்மை அவரை போல மாற்றி பரவ அழைத்துக் கொண்டுவதற்காக வரப்போறார் என்ற வெளிப்படுத்தல் நமக்கு உண்டாயிருக்கிறது அதற்கு நம்ம ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் அதற்கான விசுவாசம் பெருகட்டும் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை மறுபடியும் நம்ம